பகவத்கீதை இருபத்தி நான்காவது நாள் வகுப்பு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அப்படி இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு யோ யோ பக்தக எந்தெந்த பக்தர்கள் யாம் யாம் தனம் எந்தெந்த கட்டமைப்புகளை விஷயங்களை தெய்வங்களை ஸ்ரத்தையா நம்பிக்கையுடன் அர்ச்சித்தும் அதை வழிபட அல்லது அதனால் ஒரு பலனை அடைய இச்சத்தை விரும்புகிறானோ விரும்பி செல்கிறானோ தஸ்ய தஸ்ய அவர் அவர்களுடைய அச்சலம் ஸ்ரத்தாம் அச்சலமான அசையாத சலம்னா அசைதல்னு பார்த்தோம் அசையாத நம்பிக்கையை ஸ்ரத்தாம் தாம் அந்த சிரத்தையை அகம் ஏவ நானே தான் விததாமி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏற்படுத்துறது அவர் தான் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவதுல அது சம்பந்தமான இன்னொரு விஷயத்த சொல்றாரு சக தயா சிரதையா சகன்னா அவன் எவன் இந்த தேடி செல்பவன் தயா அந்த சிரத்தையா சிரத்தையுடன் யுக்தக இணைந்தவன் தஸ்யாக அந்த தேவத்தையினுடைய ஆராதனம் வழிபாட்டினை ஈகத்தை செய்கிறான் எடுத்து செய்கிறான் லபத்தேச்ச அடைகிறான் தத்தக காமான் அந்த வழிபாட்டினால் தத்தகன்னா அந்த வழிபாட்டினால் காமான் காமான்னா காமப்பட்ட பலன்களை விருப்பப்பட்ட பலன்களை அது காமான் அடைகிறான் அப்படின்ட்டு முடிக்கிறார் அதோட ஒரு கம்மா போட்டுடலாம் அப்போ சரியா வரும் நம்ம பொருள் மயா ஏவ ஹி மயா ஏவன்னா மயா என்னால் மயா ஏவன்னா என்னாலேயே தான் ஹி உண்மையில் தான் அவைகள் விகிதான் நியதிகளின்படி விகித்து கொடுக்கப்பட்டன வரையறுத்து கொடுக்கப்பட்டன ஆராய்ந்து கொடுக்கப்பட்டன விகித்தான் அப்படின்னா இதான் முக்கியமான இதெல்லாம் டெக்னிக்கல் ஏரியா அதாவது இது வந்து <coughs> சொல்றாருன்னா இது நம்ம நேற்று பார்த்தது வந்து இதுக்கான விளக்கம் பத்தாது இது ஆக்சுவலாக இதில் நிறைய விளக்கத்தை நம்ம ஒன்றாவது நிலையில் நம்ம பார்த்து மாட்டோம் இப்போ அவர் வந்து சிறந்தையா அர்ச்சித்தும் இச்சத்தி அப்படின்னு சொல்கிறாரு சிறந்தையுடன் வழிபடுகிறானோ அப்படின்னா அந்த சிரத்தைன்னா என்னங்கிறதுக்கு விளக்கமோ நம்ம ரெண்டாவது நிலை மூணாவது நிலையில தான் விளக்கமாக பார்த்துருக்கோம் அப்புறம் சிரத்தையாங்கிறதுல இன்னொரு பாட்டு வழிபாட்டு சமயத்தில் சிரத்தைனா என்னங்கிறத ஒன்றாவது நிலையில் பார்த்துருக்கோம் அப்புறம் லபத்தேச்ச தத்தக காமான் அப்படின்னு இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்கிறாரு தத்தக அந்த வழிபாட்டினால் காமான் விரும்பிய காமங்களை லபத்தேச்ச அடைகிறான் அடையவே செய்கிறான்னு சொல்கிறார் அப்போ என்ன கேள்வி வருது ரொம்ப பேசிக் கொஷின் இருக்கு என்ன வருதுன்னா ஆமாம் அப்படி வழிபாடு செஞ்சால்தான் பலன் கிடைக்குமா இதெல்லாம் உண்மையா டுமில இதெல்லாம் யார் சார் நம்புறது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதுக்கு பதில் இப்போ நம்ம நேற்று முந்தாள் பேசிக்கல இதெல்லாம் எங்கே பார்த்துட்டோம் ஒன்றாவது நிகழ்ச்சியாக பார்த்தாச்சு இப்போ அதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு விளக்க சொல்ல முடியாது இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம நேராக அட்டன் பண்ணால் இது வந்து மிகப்பெரிய விளக்கத்துக்கு போகும் இதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள டெக்னிக்கல் ஏரியாவெல்லாம் நம்ம நேற்று பார்க்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சு நேற்று முந்த நாள் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்ததுனால இப்போ இதை தவிர மற்ற விளக்கங்களை தான் நம்ம பார்த்தோம் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கங்கள் கேள்விப்பதில் ஏகப்பட்டது இருக்கு அவரும் வந்து இதுக்கான டெக்னிக்கலான விளக்கங்கள் இந்த மாதிரி சூக்மமான கேள்விகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பகவத்கீதையில எங்கேயுமே பதில் சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த பதில்கள்லாம் வேறு எங்கோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது அந்த மாணவனால் அல்லது அர்ஜுனனால் வேறு எப்பொழுதும் கற்கப்பட்டுள்ளது பண்பாட்டில் அவைலபிளாக இருக்கிறது அதனால இவர் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு போறாரு இதெல்லாம் இவர் இவருக்கு தெரியும் அர்ஜுனுக்கு தெரியுங்கிறத வச்சுக்கிட்டு தான் அவர் பேசிட்டு போறாரு அதனால நம்ம வந்து இதுக்கு மட்டுமே பொருளை பார்த்தோம்னா அதெல்லாம் புரியாது எதெல்லாம் அர்ஜுனர் தெரிஞ்சுக்கிட்டு இதை கேட்டுட்டு பார்த்தா ஒரு ஒரு காமனாக பேசுறது கூட இல்லை இல்லை ஆமா இது ஏதோ ஒன்று பேசிட்டு தேவதைகளை பார்த்து அதுவும் தேவதை நான் தான் இருக்கிறேன் நான் தான் மாதிரி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா அப்புறம் அதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலையால் தான் நிறைய நம்ம சாஸ்திர நூல்கள் எல்லாம் பற்றி பேசணும்னு பேசிட்டு பேசுகிறோம் பேச வேண்டிய காலம் தான் அர்ஜென்ட் காலம் பேசுகிறேன் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திர நூல்கள் எல்லாம் பற்றி வெஸ்டர்ன் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பல ஆராய்ச்சி கட்டுரையில் கொடுத்துருக்காரு அதாவது எல்லா ஆராய்ச்சி கட்டுரையும் அப்படி இல்லை பல கட்டுரை பாராட்டுது சில பா சில கட்டுரைகள் வந்து குறை சொல்லுது சில கட்டுரைகள் கிண்டல் பண்ணுது அதில் அந்த மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பழைய காலத்தில் இருந்த இந்த ரிஷிகள் என்று சொல்லப்படுபவர்களுடைய பிதற்றல்கள் அவங்களுக்கு வந்து பிதற்றல் பிதற்றல் ஏதோ உளர்றாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நிலையில் இருந்துட்டு உளர்றாங்க அதை வந்து இவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி முக்கியமானது வந்து லாங்குவேஜ் தான் இல்லைங்களா லாங்குவேஜ் லாங்குவேஜ் இப்போ அட்லீஸ்ட் தமிழ் தெரியுதுனால அதை இதை கவர் பண்ணி சொல்ல முடியும் சொல்ல முடியுது ஆமா ஆமா இந்த திருக்குறளை யாகாவர நான் ஆக்காக்க அப்படின்னு சொல்லி போட்டான்னா அவன் நாவை காக்காதவன் அப்படிங்கிற மாதிரி போய் நான் இப்போ நான் காக்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பின்னால் ஒரு விஷயம் அது வந்து சாதாரண விஷயம் இப்போ மொழி தெரியாதவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் காக்க அப்படின்னா நாவை காக்க நாவை காற்றுக்கொள்வோம்னா அப்போ அவனுக்கு புரியாது எதுக்கு நாக்கை காத்துக்கணும் ஆமாம் அதான் ஏற்கனவே பல்லுக்குள்ளே இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் இந்த சான்ஸ்கிரிட்டை கற்றுக்கிட்டு ஏதோ நேரடியாக பார்க்க வேண்டியது எனக்கும் சான்ஸ்கிரிட் தெரியுங்கிற கணக்கில் பார்க்க வேண்டியது பார்த்தா அது கடைசியாக பிதட்டல் மாதிரி தான் தெரியும் இன்னொன்று என்னென்னா சான்ஸ்கிரிட்லேயே எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட ஏன்னா அன்னைக்கு வந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ணருக்குலாம் தாய்மொழி சான்ஸ்கிரிட் சம்ஸ்கிருதம் அப்போ சான்ஸ்கிருத் சம்ஸ்கிருதத்திலேயே ஒருத்தர் எக்ஸ்பர்ட் அர்ஜுனர் எக்ஸ்பர்ட் தான் கூட ஆனால் அர்ஜுனருக்கு ஏற்கனவே என்னெல்லாம் தெரியுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் பேசுகிறார் அது புலமை அதெல்லாம் தெரியாம ஒருத்தர் சமஸ்கிருதம் தாய்மொழியா இருந்து கேட்டா கூட புரியாது புரியாது அப்படி ஒரு கண்டு இப்போ என்னன்னா ரெண்டுமே இல்லை அதுவும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது இப்போ ஒருத்தர் வந்து படிச்ச சமஸ்கிருதம் வச்சு வச்சுக்கிட்டு பார்த்தாருன்னா இதுக்கு அர்த்தம் புரியாது அது வந்து பிதற்றலாக தான் இருக்கும் எல்லாம் வேறு வழி கிடையாது ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக தாண்டி வந்து இதை பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அழகப்படுத்தணும் விரும்பிய போகங்களை போகங்கள்னா இப்போ மீனிங்கே வேறு தமிழில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க மீனிங் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் போகங்கள் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை ஆமாம் அப்படி போயிடுது பொதுவான விருப்பங்கள் தான் இந்த காமன்னா அவர் எதெல்லாம் விரும்பினாலும் அது விருப்பத்தை என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அது கரெக்டாக அது ஆக்சுவலாக போகங்கள் எங்கிறது பதில் விருப்பங்கள் போட்டு போயிடலாம் அதுதான் கரெக்டான ஒரு para mí. ஸோ போகங்களைங்கிறதுக்கு பதிலாக விருப்பங்களின் நம்ம இந்த பொருள் இது படிக்கல ஒரு தடவை படிச்சோம் இருபத்தி ரெண்டு பொருள் படிப்போம் அந்த மனிதன் அந்த மனிதன் அந்த சிரத்தையுடன் அந்த சிரத்தையுடன் கூடியவனாக கூடியவனாக அந்த அந்த தேவத்தையினுடைய தேவதையினுடைய பூஜையை பூஜையை செய்கிறான் செய்கிறான் மேலும் மேலும் அந்த அந்த தேவத்தையிடமிருந்து தேவத்தையிடமிருந்து என்னாலேயே என்னாலேயே நிர்ணயம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ள அந்த அந்த விரும்பிய போகங்களை விரும்பிய போகங்களை சந்தேகமின்றி சந்தேகமின்றி அடைகிறான் அடைகிறான் சவுண்ட் உள்ளே போயிட்டு வந்துருக்கிறாரு எனக்கு தெரியல அப்படியே மேனேஜ் பண்ணுவோம் இப்போ ஹெட்ஃபோனில் தான் நல்லா உள்ளே வந்துச்சுன்னா லேப்டாப்பில் இஷ்யூ என்னோட லேப்டாப்பில் இதாக இருக்கும் உங்கள் லேப்டாப் அப்படிதான் நான் மற்றவங்க எனக்கு கேட்கும் நான் பேசினா அவங்களுக்கு வந்து விட்டு விட்டு கேட்கும் இந்த இது ஆடியோ போட்டிருக்கோம் இல்லை அதுதான் அது அந்த அப்படி தான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ இந்த வயர் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த மைக்கில் தான் அவர் கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது நீங்கள் ஹெட்ஃபோன் மட்டும்தான் இது வரும் இது வந்து அவுட்புட் மட்டும்தான் வருது இன்புட் வந்து லேப்டாப்ல இருந்து லேப்டாப் அவருடைய அவுட்புட் உங்க காலைல கேட்கிறா கேட்கும் ஆ அப்போ சரி அப்போ சரி என்ன இது ஆடியோ இன் இல்லை இந்த மைக் ஆ ஒன்று ஆடியோ இன் ஒன்று ஆடியோ அவுட் ஆமாம் இப்போ என்னன்னா இப்போ சில மாடல் ஹெட்ஃபோன் வருதுங்க ஒரே இன்புட் சரிக்கிட்டா இன்பு இன் அவுட் ரெண்டுமே அதில் போகும் அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ள பின் வச்சுருப்பாங்க இப்போ இந்த ஹெட்ஃபோனில் ஃபோன் ஹெட்ஃபோன்லாம் அப்படி தானே இருக்கு இன் அவுட் எல்லாம் ஒரே பொருள் இப்போ அந்த மாடல் தான் இவன் இதில் பார்த்தா ரெண்டு தான் இருக்கும் பாருங்க இதை எடுத்தீங்கன்னா இதை எடுத்தா அதில் அந்த பின்னு பாருங்க ரெண்டு இருக்குங்க ரெண்டு லைன் தான் இருக்கும் ஆமாம் நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோன் அப்புறம் மூணு லைன் இருக்கும் ஓ அதான் பாருங்க ரைட் ரைட் ரைட் இப்போ அந்த மாடல் ஹெட்ஃபோன் அப்போ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு லைன் அது மூணு லைன் இருக்கும் இப்போ அந்த மாடலில் வாங்கினாலே ஆனால் அதுக்காக ஒன்று வாங்கி அப்புறம் அந்த செட்டப் வாங்கி நீ இதை போட்டு பேசுங்க போட்டு செக் பண்ணுனேன் கேட்கலீங்களே அவருக்கு பார்ப்போம் இன்னொருத்தர் செக் பண்ணுவோம் ஏன்னா அன்றைக்கி எப்படி வேலை செஞ்சுன்னு தெரியல இப்போ கேட்குதுங்களா இப்போ தெளிவாக இருக்கா இல்லை முன்னாடி மாதிரி இருக்குன்னு தெரியல இப்போ தெளிவா இருக்கா ஹலோ இப்போ தெளிவாக இருக்கா லைட்டாக இருக்குது அது இது இது மூலமாக ரிசீவ் ஆகல உங்களுக்கு இதனுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு செட் ஆகுது தெரியல கரெக்டாக இருக்கா ஏன் இப்போ கரெக்டாக இருக்கா இல்லை இதில் என்னென்னா சவுண்டு இப்போ எனக்கு அவர் அவர் பேசுறது கூட கேட்கல இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி ஓகே ஓகே இந்த லோக்கல் சைனா மைக் மைக் இதில் வச்சுருக்கான் வால்யூம் வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னா இது இங்கே தான் தூங்கும் ஆமாம் அந்த அந்த அந்தளவுக்கு ரிசீவர் இருக்குது ஸ்பீக்கர் மைக் இது மைக் இது மைக் இருக்கு அது இருக்கு அதான் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலே கேட்க முடியும் கேட்கலாம் என்ன என்னோட சவுண்ட் உங்களுக்கு க்ளீனாக இருக்கா என்ன உங்களை பார்த்தா க்ளீனாக இருக்கு இப்படி திரும்பினா கேட்கல லேப்டாப் மைக் தான் லேப்டாப் அப்போ எல்லாமே லேப்டாப் மைக்கில் தான் நடந்துட்டு நம்ம இது வரைக்கும் இந்த மைக்கு நினச்சிட்டு இருக்கோம் நம்பிக்கையிலேயே வாழ்ந்து போயிடும் அதுக்கு சவுண்டு இது விட்டுட்டு எப்படி இருந்தாலும் அந்த மைக்கு தாங்கிற கேட்கும் இது தேவையில்லை பார்த்துக்கலாம் சரி மேனேஜ் பண்ணுவோம் அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க நாளைக்கு ரெடி பண்ணி தரேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே அப்படியே மேனேஜ் பண்ணுவோம் அவனுக்கு வேணா நான் வேணா இப்படி கொஞ்சம் பக்கமாக உட்காந்துருக்கேன் இதுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்க ஃபோக்கஸ் சரியா hmm. அப்படி இது படிச்சிட்டோமா பொருள் படிச்சாச்சு பொருள் படிச்சாச்சு இருபத்தி ரெண்டு என்னாலேயே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கிடையாது அதாவது இது நேரடியாக பார்த்தா டிரான்ஸ்லேஷன் என்னால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள பழங்களை அடைகிறான்னு வரும் இப்போ கேள்வி என்ன வரும்னா அப்போ என்ன இவர் வந்து அவனுக்கு குறைச்சலாக கொடுக்குறாரு இவருக்கு அதிகமாக கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப குறைச்சலாக கொடுக்குறாரு இது என்ன இவர் இஷ்டமா இவர் வச்சது சட்டமா இவர் என்ன பெரிய அப்படிலாம் கேள்வி வரும் மனசுக்குள்ளே ஒரு அது பல பேர் கேட்கவே தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்தேகம் அப்போ இந்த மாதிரி வந்து பிரச்சனையான வரி இதெல்லாம் இது என்னவோ கடவுள்னா பெரிய இது மாதிரியும் கிட்டத்தட்ட பார்த்தா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க கடவுள்னா பெரிய இவர் அவர் அதுதான் சட்டம் அப்படி இப்படி அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சைல்டிஷ் ஆர்குமெண்ட்டாக இருக்கும் இங்கேயும் அவர் வந்து மயைவு விகித்தான் ஹீத்தான்னு சொல்லும் பொழுது அப்படி தோணுனா கூட இந்த மயைவுங்கிறது வேறு இடங்களில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு ஈவன் நீங்கள் வந்து முன்னாடி சுலோக்கத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு விகித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு இங்கே தான் சொல்கிறாரு விகித்தான் சொல்லும் பொழுது நியத்திகளின்படி ஆராய்ந்து செட்டில் செய்யப்பட்டது அப்படியே ஆயிடுது மயவன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படியே என்னால்னு சொல்றாருன்னா அந்த நியத்திகள் வேலை செய்யவும் காரணம் நான் அப்போ அந்த நியத்திகள் இருக்க காரணம் நான் நியத்திகளாக இருப்பதுக்கான நான் அதாவது நியத்திகளுக்கு நிமித்த காரணம் உப்பாதான காரணம் நான் அப்போ இந்த நியத்திகள் வந்து இந்த கடமையை பூர்த்தி பண்ணி உனக்கு வந்து அந்த கர்ம பலனை ஒப்படைக்கிறதுன்னா காரணம் அந்த நியத்திகளுக்கு நான் கொடுத்த உயிர் நான் போட்ட பிக்ஷை அதனால் அந்த நியத்திகள் வேலை செய்கிறது அப்படி அந்த நியத்திகளின்படி அவரவர்களுடைய புண்ணிய பாப்ப கணக்குகளின்படி அவரவர் அடைந்த ஆசைகளுக்கு ஏற்ப இவைகள் எல்லாம் அவரவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அத்தனை பொருள் இந்த விகித்தாங்கிறதுக்குள்ள வருது ஏன்னா இதனுடைய வேர்ச்சொல் வந்து கண்ணு இந்த எத்தனை ஸ்டெப் வருது பாருங்க இந்த கண்ணு வந்து கண்ணுன்னா to classify to sort out அல்லது to hurt to cut off piece போடுறதுக்கெல்லாம் பேர் கண் துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு பேர் கண் இதெல்லாம் இதெல்லாம் கண் அப்படின்னு அப்போது அந்த ஹண்ணு வந்து முதல்ல ஹத்தன்னு ஆகணும் அது ஒரு ஸ்டெப்பு அது ஒரு பொருளை கொடுக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிராமர் மாடிஃபிகேஷனும் ஒரு ஒரு பொருளை மாடிஃபை பண்ணிகிட்டே போகும் அப்போ ஹண்ணு ஹத்தன் ஆகி அப்புறம் ஹிதான் ஆகி அப்புறம் ஹிதன் ஆகி அப்புறம் ஹித்தான்னு ஆகி அப்புறம் விஹிதான் ஆகுது அப்போ இத்தனை ஸ்டெப்புக்குள்ள அது பொருள் மாடிஃபை ஆகிட்டே அப்படின்னா என்ன கடைசி பொருள் நமக்குன்னா அவைகள் நியத்திகளின்படி பிரித்து கொடுக்கப்பட்டவைகள் அவ்வளவுதான் அப்படி அந்த பிரித்து கொடுத்தது என்னன்னு சொல்லும் பொழுது இறைவன் ஆதாரம் நிமித்த காரணம் அப்புறம் அவருடைய அப்போ அப்போ இதில் இன்னொன்று வரலாம் அப்படின்னா ஓனர் நல்ல ஆள் சார் இந்த மேனேஜர் தான் சரியில்லை ஒரு கம்பெனியில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் ஒரு ஆள் கொடுங்க சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை இங்கே அப்படியோ கடவுள் வந்து நல்ல மனுஷன்தான் இறைவன் ஆனால் இந்த குறுக்க இருக்கிற தேவக்கள் தேவதாக்கள் தான் இந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்போ அவங்க தான் வந்து ஆளுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க அவங்க தான் என்னுடைய பிரார்த்தனை சரி பண்ணுறதில்ல அவங்க பிரார்த்தனையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்க பூர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்போனா பிரச்சனை தேவதாட்டை தான் சரி இருக்கும் அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா அதையும் அதுக்கும் சேர்த்து இந்த விகிதாங்கிற வார்த்தையே பதில் சொல்லிடு அப்புறம் ஏற்கனவே தனும் இந்த தேவதாங்கிற கட்டமைப்புலெல்லாம் வேறு இடங்களில் விளக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தவறு செய்ய முடியாத கட்டமைப்புகள் நியத்தி அது அவ்வளோதான் நெருப்பில் கை வச்சா சுடுது ஒருத்தருக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஒருத்தருக்கு சுடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அல்லது ஒரு நேரம் ஜில்லுன்றதுக்கு ஒரு நேரம் சுடும் அப்படியும் கிடையாது அது அப்படி அவ்வளோதான் அப்படி நியத்திகளில் ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு கட்டமைப்புகள் ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஒரு பவர் அப்போ அதில் வந்து ஃபெயிலியர்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த விகித்தம் விகித்து கொடுக்கப்பட்ட பலன்கள்லேயும் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ன செய்யப்பட்டதோ அதுக்குள்ள பலன் அப்படின்னா இப்போ நம்ம மைக்கு ரெஃப்ளெக்ஷன் மாதிரி இங்கே ஆடியோ சரியில்லைன்னாக்கா என்ன அர்த்தம் இங்கே உள்ள கட்டமைப்பு அவ்வளோதான் இந்த நூற்றம்பது ரூபா ஸ்பீக்கரு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் நூற்றம்பது ரூபா மைக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இதே ஆயிரத்தி ஐநூறு ரூபா மைக்குனா அது வேறு எஃபெக்ட் இருக்குது அப்போ அங்கே உள்ள கட்டமைப்பு மாறும் அப்போ அந்த கட்டமைப்பு கட்டமைப்புக்கு ஏற்ற நேர்மையான வேலையை செய்கிறது எங்கே வந்து தவறு நடக்க முடியும் அப்படின்னா எங்கே நடக்க முடியும் எங்கே ஃப்ரீவில் இருக்கோ அங்கதான் தவறு நடக்கும் ஃப்ரீவில் இல்லாத இடத்துல தவறு தவறுன்னு ஒன்று நடக்க முடியும் இப்போ ஃப்ரீவில் இருக்கிறவன் தான் இதை செய்வதா அதை செய்வதான்னு முடிவெடுக்க முடியும் இப்போ ஒட்டுமொத்த சிருஷ்டியில் ஃப்ரீவில்ங்கிறது எங்கே இருக்குன்னா ஒரே ஒரு இடம் தான் மனுஷன் மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் ஃப்ரீவில் கிடையாது இப்போ இந்த பேனா கிட்ட ஃப்ரீவில் கிடையாது கிட்ட கீழே விழுறதா வேண்டாமான்னு இதுகிட்ட ஃப்ரீவில் கிடையாது புவியிருப்பு விசைக்கு ஃப்ரீவில் கிடையாது உஷ்ணத்துக்கு குளிருக்கு ஃப்ரீவில் கிடையாது நிறங்களுக்கு ஃப்ரீவில் கிடையாது நான் வந்து எங்களுடைய கலரை நான் மாற்றி காட்டிக்க போகிறேன் நிறத்துக்கும் ஃப்ரீவில் கிடையாது எதுக்குமே ஃப்ரீவில் கிடையாது அடுத்த நிலையில் பார்த்தா உயிர் உள்ளவைகள் அதுக்கும் ஃப்ரீவில் கிடையாது ஆடு மாடு கோழி ஈ எறும்பு செடி கொடிகள் பாக்டீரியா வைரஸ் எதுக்கும் ஃப்ரீவில் கிடையாது அதெல்லாம் என்னென்னா பேக்கேஜ் எடுக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் டிசைன் ஆகிடுது இப்படி இப்படி என்னுடைய வாழ்க்கைங்க அப்புறம் தேவதைகள் தான் டிரைவ் பண்ணுறாங்க இவனுக்கு இவனுக்கு இந்தந்த சம்பந்தம் வரணும் இந்தந்த தேதியில் இந்தந்த நேரத்தில் இந்தந்த சம்பந்தத்துலேருந்து சம்பந்தத்துலேருந்து இவனை கழட்டி விடணும் அப்போ இவனுக்கு இந்த மாதிரி தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஜீவன் வந்து இதை நோக்கி போகணும் ஒரு பறவை பறக்குதுன்னா கூட ஆக்சுவலாக சொல்லணும்னா ப்ரோக்ராம்டு தான் திடீர்னு ஒரு ஜாலி ரைடு போகுதுன்னா சும்மா கிடையாது ஏன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கிறது அது பறக்கிற என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு தேன் குடிக்கிற என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு தேனிக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா அதெல்லாம் புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும் ஏன்னா அதே போலவே ஒரு வேடன் வரலாம் ஒரு கல்லெடுத்து அடித்து கீழே விழ வச்சிருக்கலாம் அந்த நேரத்தில் அது விழாமல் இருக்குன்னா காரணம் என்ன அதோட புண்ணியம் காப்பாற்றிட்டு இருக்கு புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அது பறக்குது புண்ணியம் திரும்பும்போது நோய் நொடி வரணுங்கிற பாவம் இருந்ததுன்னா நோய் நொடி வருது இறக்கணுங்கிற பாப்பம் இருந்ததுன்னா இறக்குது ஒருவன் கல்லடி கொடுத்து கீழே விழுணுட்டு தான் கல்லடி பட்டு கீழே விழுது வில்லல் அடிபட்டு கீழே விழுணுட்டு தான் வில்லடிப்பட்டு கீழே விழுது அது பாப்பத்தின்படி அல்லது புண்ணியத்தின்படி எல்லாமே நடக்குது இது வந்து எல்லாம் ஃப்ரீ வில் ஃப்ரீ ஏன்னா இப்போ ஒரு பறவை பசிக்குதுன்னா அது அந்த தேதிக்கு தே இறையை தேடி போகும் வேறு வழி கிடையாது அதால் போகாமல் இருக்க முடியாது ஆனால் மனுஷனுக்கு முடியும் பசிக்கும் நான் எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம் ஏன் வேண்டாம் நேரம் ஆச்சு சாப்பிட்டு போகும் இல்லை இல்லை நீயே என்னை காலையில் திட்டின இப்போ இவனுக்கு இது முடியும் இவன் நினைச்சா வந்து இப்போ புறாவுக்கெல்லாம் அப்படி சொல்ல தெரியாது நீயே என்னை திட்டின நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு அப்படி சொல்ல தெரியாது அது பசிச்சா சாப்பிட போகும் எப்போ எவ்வளோ அமௌண்ட் ஃபுட்டு கிடைக்கணும்னு அது விதியில் இருக்கோ அது இருந்த இடத்த தான் போய் அது ரீச் ஆகுது நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு இருந்தால் நல்ல இடத்த போய் ரீச் ஆகுது நல்ல சாப்பாடு இல்லைன்னு அது போன இடத்துல சாப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படி அதுக்கெல்லாம் எந்த உயிருக்கும் ஃப்ரீவில் தெரியாது ஃப்ரீவில் இருக்கிறதே மனுஷன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னா தவறு எங்கே நடக்க முடியும் மனுஷன் மட்டும்தான் தவறு நடக்க முடியும் வேறு எங்கே நடக்க முடியாது சிம்பிளாக சொன்னால் அந்த இறைவன் தான் அதாவது இந்த கடவுள் தான் வந்து இந்த தேவதாக்களாக இருக்கிறார்கள் அவ்வளோ அதுக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு கனெக்ஷனுக்காக நான் வந்தேன் மக்களுக்கு புரியணுக்காக இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நிறைய படங்கள் ஹிட்டாக ஆயிருக்கு அங்கங்கே ரசிகர் மன்றங்கள் வச்சுக்கிறாங்க எல்லாரும் ரஜினிகாந்த் படம் போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து நான் பாயமொழி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து பில்லா ரஜினிகாந்த் அந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டிருக்காங்க இவங்க வந்து அந்த கேரக்டர் பிடிச்சிருச்சு அதாவது ஒரு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் அவன் வந்து அதை வச்சுக்கிட்டான் அந்த பேர் வச்சு இன்னொருத்தர் வந்து ஒரு வில் அதாவது ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மாடர்ன் பர்சனாக தெரிஞ்சு இந்த இப்போ லெஃப்டில் வச்சுருக்கீங்க இல்லையா ஆமாம் இல்லை நான் இந்த நான் இந்த இல்லை இல்லை இல்லை இல்லை அது ரொம்ப அதோட பிரச்சனை இது என்ன வசதி சில நேரம் சாயிரம் உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு தடவை ம் ஏன்னா அப்புறம் முகத்து வேற மறைக்கிறது பார்ப்போம் அது பார்த்த பேசும்போது அந்த இது சவுண்டு இப்போ கரெக்டாக செக் ம் இந்த கொடுக்க முடியுங்களா அவங்களுக்கு ஒருத்தர் பர்சன் ஒருத்தர் தான் அவரோட எண்ணங்கள் ஒன்று தான் ஒருத்தருடைய கேரக்டர் ஒருத்தருக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஆமாம் ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அறிவு சம்பந்தப்பட்டமான ஒருத்தனுக்கு வந்து சரஸ்வதியை பிடிச்சிருக்கு அது மாதிரி வந்து அறிவு சம்பந்தப்பட்டமாக நடித்த ஒரு படத்துக்கு அவர் பிடிச்சிருக்குது <laughs> இன்னொன்று வந்து வேற விதமான ஒரு சக்தி சம் பயன்படுத்துறது ஒரு ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சீன் வரும்போது அந்த அவருக்கு அது பிடிச்சிருக்கு இன்னொருத்தர் ரெண்டுமே இல்லாமல் ஒரு ராகவேந்திராவாக ஒருத்தர் வந்திருக்காரு ராகவேந்திரா ரசிகர் மன்றம் ரஜினிகாந்த் ராகவேந்திரா ரசிகர் மன்றம் வச்சிருக்கீங்க நீங்கள் ஸோ அப்போ இவங்க எல்லாருமே வந்து யாரை பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் தான் அவர் எல்லாம் சொல்லியிருக்காரு நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ நல்லது கம்மியாக செய்யும் நீ ஜாஸ்தி செய்யன்னு சொல்லவே இல்லை அவங்கவுங்க கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஏரியாவுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்கிறீங்க ஸோ அப்போ வார்த்தை ஒருத்தன் நீங்கள் உங்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிறது இதில் வந்து இந்த ரசிகர் மன்றம் ஜாஸ்தி எந்த ரசிகர் மன்றம் கம்மின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படி இருந்தால் அங்கே இயக்கிட்டு இருக்க மக்களுடைய ஃப்ரீவல் பயன்படுத்தி தான் இந்த பிரச்சனை வருது அந்த கான்செப்ட் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இல்லை இந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியல அவருடைய கட்டமைப்பு பிரச்சனை இல்லை கரெக்ட் கரெக்ட் இதே தான் ஈஸியாக போய் ஒருத்தர் வேறு வேறு ரூபங்கள் அப்பியர் ஆகிருக்கிறாரு ஏன்னா யாரையும் எது பிடிச்சிருக்கோ அது அவர் ஒருத்தர் தான் ஒருத்தர் டிஃப்ரெண்ட் வேடங்கள்ல நினைச்சிட்டு இருக்கிறாரு ஒருத்தருக்கு அந்த வேடம் பிடிச்சி போச்சு ஸோ அந்த வேடத்தை மூலமா அவரை பாக்குறீங்க ஒருத்தருக்கு கல்வி எவ்வளோ பிடிச்சிருச்சு சரஸ்வதி மூலியமா இந்த எழுதி பார்க்குறேன் ஒருத்தருக்கு வந்து இப்போ செல்வம் தான் சொன்னீங்க செல்வத்து மூலியமா பாக்குறீங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறேன் இதுதான் ரூபங்கள் இருக்கு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நல்ல உதாரணம் இந்த காலத்து சினிமா எப்படி இது அப்படி இவைகள் எல்லாம் விகிக்கப்பட்டவைகள் விகித்து கொடுக்கப்பட்டவைகள் எப்படி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோடு முடிச்சிருக்காங்க தவிர திருப்பி சொல்லலாம் அந்தவத்து அந்தவத்து அந்தவத்து வத்து அந்த வத்து பலம் பலம் தேஷாம் தேஷாம் तद्भवति तद्भवति अल्प अल्प मेधसां मेधसां तद्भवति तद्भवति अल्पमेधसाम् अल्पमेधसां देवान् देवान् देवयजः देवयजः अन्तवत्तु अन्तवत्तु फलं तेषां फलं तेषां तद्भवति तद्भवति अल्पमेधसाम् अल्पमेधसां देवान् देवान् देवयजः देवयजः यान्ति यान्ति मद्भक्ताः मद्भक्ताः यान्ति यान्ति मामपि मामपि இப்போ இந்த காமப்பட்டு ஆசைப்பட்டு பல தேவத்தைகளை தேடி சென்றவர்களுடைய நிலைமையை பற்றியும் அவர்களை பற்றியும் அடுத்த ஸ்டெப்பில் விளக்குறார் கிட்டத்தட்ட பார்த்தா ரிட்டர்ன் பண்ணிட்டார் இவருடைய ட்ராக்கில் கொண்டாரு வேறு எங்கேயோ போய் இதையை பற்றி பேசிட்டு இவர் பேச வேண்டிய இடத்துக்கு வராரு பேச வேண்டிய விஷயத்துக்கு வந்துட்டார் இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அந்த வத்து அந்தத்தை உடையது அந்த வத்து அந்த வான்ங்கிற மாதிரி இந்த வத்துங்கிறது தான் தன வத்துங்கிறது தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் மூலச்சொல் அதுதான் தனவான் அப்படின்னு மாறும் அப்போ தன வத்துங்கிறது தனவான்னு இலக்கணத்தினால மாறுது அதுக்கு பொருள் என்ன தனத்தை உடையவன் தனவான் அல்லது தனவத்து அந்த வத்து அப்படின்னா என்ன அப்படின்னா அந்தத்தை உடையது அந்தத்தை உடையவன் அல்லது அந்தத்தை உடையது அந்த வத்து து அப்படின்னா உண்மையில் இண்டீடு ரியலி து அந்த வத்து உண்மையில் அது அந்த அந்தவத்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்லது சிறியது எதுன்னா பழம் இந்த பழம் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னா வரையறையை உடையது வரையறை உடையதுன்னா என்னன்னு பார்ப்போம்னா தேஷாம் பழம் அவர்களுடைய பலன் அல்லது அப்படி அடையப்பட்ட பலன்கள் அந்த முயற்சிகளுக்கான பலன்கள் அந்த வழிபாடுகளுக்கான பலன்கள் அப்படியும் வச்சுக்கலாம் இந்த நபர்களுடைய பலன் நபர்கள் அடைந்த பலனும் வச்சுக்கலாம் வழிபாடுகள் கொடுத்த பலனும் வச்சுக்கலாம் இந்த தேஷாங்கிறது தேஷம்னா அவர்களுடைய என்ன அர்த்தம் இருக்கு அவைகளுடைய என்ன அர்த்தம் இருக்கு அப்போ இதுக்கு ரெண்டு பொருள் இங்கே கொடுக்க முடியும் ஸோ அப்படி அவர்கள் அடைந்த பலன் அந்த வழிபாடுகள் கொடுத்த பலன் எப்படிப்பட்டதுன்னா அந்த விபத்து வரையறைக்கு உட்பட்டது தத் பவத்தி தத் பவத்தி வரையறைக்கு உட்பட்டதாக அது இருக்கிறது தத்துனா அது பவத்தினா இருக்கிறது அல்பமேதசம் அல்பமான அப்படின்னா சொற்பமான இது தமிழில் போட அல்பம் அப்படின்னு திட்டுவோம் அது அல்பம்னா சொற்பம் ஆக்சுவலா ஆக்சுவலாக சம்ஸ்கிருத வார்த்தை திட்டுறது கூட நம்ம எல்லாம் சமஸ்கிருதத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க இவனுக்கு சமஸ்கிருதம் தெரியலே நம்ம மக்களுக்கு தெரியறதில்லை எவ்வளோ வார்த்தை பாருங்க அப்படின்னா உண்மை என்னென்னா ஒரு லாங்குவேஜில் தப்பு அதாவது இது ஒரு வந்து இது ஒரு கருத்து இதை வச்சுக்கிட்டே நம்ம இந்த முடிவு வர முடியாது வேறு முடிவு காரணங்கள் இருந்தாலும் இதையும் வச்சுக்கலாம் இதையும் கன்சிடர் பண்ணாக்க இதுவும் ஒரு மீனிங்கை சப்ளை பண்ணுது நமக்கு என்னென்னா ஒரு டேட்டாவை சப்ளை பண்ணுது என்னென்னா இந்த அளவுக்கு எது தமிழ் எது சமஸ்கிருதம்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேரூன்றி போயிருக்குன்னா அப்போ ஒரு காலத்தில் இந்த லாங்குவேஜ் வந்து ரெண்டரை கலந்து பேசப்பட்டிருக்கும் இயற்கையாகவே சகஜமாகவே பேசப்படுறதுன்னா எல்லா துறையிலையும் த வார்த்தை வந்து ஹிருதயங்கிறதே சமஸ்கிருத வார்த்தையாக என்ன பண்ணுறது ரத்தங்கிறது சமஸ்கிருத வார்த்தையாக ரத்தங்கிறது ரத்தம்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது ரத்தம் சமஸ்கிருத வார்த்தை அது வந்து தமிழ மொழி தமிழில் ரத்தம்னு ஒரு இப்போ ஹிருதயங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை என்ன பண்ணுறது இப்போ சூரியங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை எந்த காலத்திலிருந்து சூரியங்கிற வார்த்தை பயன்படுது எந்த காலத்திலிருந்து ஹிருதயங்கிற வார்த்தை பயன்படுது இதெல்லாம் பார்த்தா நமக்கு கற்பனையே பண்ண முடியல ஞானங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை கர்மங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை எண்ணி துணிக கர்மம்னு திருவள்ளுவரே பயன்படுத்துறாரு திருவள்ளுவர் பயன்படுத்துறதுல தெய்வத்தால் ஆகாத முயற்சி அந்த தெய்வங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை என்ன பண்றது எல்லா ஊடுருவி கிடைக்கும் எங்க பார்த்தாலும் அப்படி அந்த இருந்தே இருக்கிறதுனால இது வந்து அவங்க அன்னைக்கு அவங்க வந்து வித்தியாசமா பார்த்ததில்ல இன்னொன்னு பண்டிதன்கிற வார்த்தையை பொருள் புரிஞ்சுக்கணும் நம்ம பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம நாட்டில் ஒருத்தர் பண்டிதன் பேர் வாங்கணும்னா ரெண்டு லாங்குவேஜில் மாஸ்டராக இருக்கும் லாங்குவேஜ்னாலே இந்த எஜுகேஷனோட சேர்ந்தது தான் லாங்குவேஜ் தனி எஜுகேஷன் தனியாக இருந்ததில்லை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ரெண்டு லாங்குவேஜில் மாஸ்டர் ஆகணும் ஒன்று அவனுடைய மதர் டங் இன்னொன்று சான்ஸ்கிரிட் ரெண்டுலேயும் சம்ஸ்கிருதத்துலேயும் தாய்மொழியிலையும் ஒருத்தன் குழந்தை வந்த பிறகு தான் அவன் பண்டிதன் பண்டிட் அப்படின்னு அவன் நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் இப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போது திருவள்ளுவரும் சரி தொல்காப்பியரும் சரி எல்லாம் வேத பாடசாலைக்கு போனவங்க குருகுலத்துக்கு போய் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களும் சம்ஸ்கிருதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த தாய்மொழியிலையும் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிதான் இருந்திருக்காங்க அன்னைக்கு கல்வினாலே குருகுலம் போய் ஒன்று கட்டாயம் இருந்தது போயிட்டு தான் வந்திருந்தாங்க ஓகே போயிட்டு போதும் அப்படி அல்பங்கிறதுக்காக நம்ம பேசியிருக்கோம் அப்படியே போயிடுச்சு அல்பம்னா சொற்பமான மேத மேதஸ் அப்படின்னா மேதையை உடையவன் மேதஸ் மேதாங்கிறது வார்த்தை மேதன்னா அறிவுன்னு பெரிய மேதை இவர் பெரிய மேதையா அப்படின்னா மேதாவை உடையவன் மேதை அப்படி தமிழில் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மேதஸ் அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை அப்போ மேதன்னா பேரறிவு நல்லா நல்ல பெரிய பிரில்லியன்ஸ் பெரிய அறிவு அதுக்கு பேர் அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி அது பேரறிவு உடையவன்னு வச்சுக்கலாம் மேதசம்னா அறிவை உடையவர்கள் எப்படிப்பட்ட அறிவை உடையவர்கள் அப்படின்னா அல்ப மேதசாம் குறைவான அறிவை உடையவர்கள் சொற்பமான அறிவு உடையவர்கள் அறிவு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கான் அந்த குறையை தீர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கான் அதுக்கு ஒரு தேவத்தைகிட்ட போய் தெய்வத்துக்கிட்ட போய் வழிபட்டா பலன் கிடைக்கும் தெரிஞ்சிருக்கிறான் இல்லை இந்த பக்கத்து வீட்டுக்காரர் போய் சோப்பு போட்டால் அது கொடுத்துருவாருன்னு தெரிஞ்சிருக்கான் ஸோ ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கான் அதனால அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் இந்த அறிவு வந்து அல்ப மேதஸ்ன்னு சொல்கிறாரு இவெல்லாம் வந்து சொருப்பமான அறிவு உடையவர்கள் அப்படிங்கிறார் அப்போ இது யாரு குறிப்பிடுது அப்படின்னா உலகத்தில் பெரிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இது பெரிய ஆயிரம் கோடி சொத்து அதிபதியாக இருக்கலாம் பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கலாம் சாதாரண ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம் குறைவான பணத்தை உடையவனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களாம் அல்ப மேதஸ் ஏன்னா அல்ப மேதஸ் அற்ப அறிவு உடையவர்கள்னு இவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் அவங்க பார்க்க முடியறதில்ல அதனால் அவங்க அல்பம் வேற சாப்பிடலாம் என்ன டிஃபெக்ட்னா இந்த பழம் அந்த வத்து இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ போய் ஒரு பலனை அடையிற ஆனால் அந்த பலன் உனக்கு நிலையான நன்மை ஏதாவது தரப்போதானே கிடையாது நான் சொல்றேன் இந்த பேனா எனக்கு வாங்கணும் சார் இந்த பேனா எப்படியாவது வாங்கி ஆகணும் மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல பேனா இது வந்து இன்னைக்கு ஃபேஷன் இது இது வச்சுருந்தா கௌரவமாக இருக்குது அதே போல் எழுதுறது நல்லா எழுதுது அப்படின்ட்டு நான் போகிறேன் அப்போ என்னென்னா எனக்கு இது பெரிய விருப்பம் மாதிரி இதுக்காக கஷ்டப்படுறேன் இப்போ என்னுடைய தேவத்தை இது தொழில் அந்த தொழிலில் போய் வேலை செஞ்சு சேமிப்பு பண்ணி பணம் எடுத்து எடுத்து வச்சுட்டு இந்த பேனா வாங்கிட்டு வரேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா பேனா யூஸ் பண்ணுற ட்ரெண்டே போயிடுச்சு இப்போ இப்போ பென்சிலுக்கு மாறிடுது இல்லை வேற ஒரு கீனா கண்டுபிடிக்கிறான் அல்லது கீபோர்டு கண்டுபிடிக்கிறான் ட்ரெண்டே மாறி போயிடுது அப்போ என்னன்னா இதனுடைய பலன் முடிஞ்சு போயிடுச்சு இதனால் அடுத்த பீரியடுக்கு இப்போ வேறு ஒன்று வருது அப்புறம் நான் அதை ஒன்று நோக்கி விட வேண்டும் அப்புறம் நான் இந்த விஷயம் எனக்கு பலன் கொடுத்தது இந்த விஷயம் எனக்கு பலனை கொடுத்தது அப்படின்னா இந்த விஷயத்தினால வரப்போகிற பலனை நான் அனுபவிக்கிறேன் ஆனால் இதை பயன்படுத்தும் பொழுது அந்த பலன் இருக்குது இதை வச்சுட்டு நான் வேற ஒரு விஷயத்துக்காக போய் வேற ஒரு விஷயத்தை டீல் பண்ணும்பொழுது இதனால் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை உதாரணமாக எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு டூ வீலர் வேணும் அந்த நேரத்தில் இது எனக்கு உதவி செய்யாது டூ வீலர் செய்யக்கூடிய காரியத்தை டூ வீலர் தான் செய்ய முடியும் அப்படி ஒரு ஒரு பலனும் விஷயத்தாலும் வரையறுக்கப்பட்டது டாபிக் எந்த டாப்பிக்கில் அது வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நன்மை செய்ய முடியுங்கிற டாபிக் விஷயமும் வரையறுக்கப்பட்டது அதே போல் காலமும் வரையறுக்கப்பட்டது ஒரு நேரத்தில் உதவி பண்ண முடியுது இன்னொரு நேரத்தில் உதவி பண்ண முடியாது இடமும் வரையறுக்கப்பட்டது இந்த இடத்துல இருந்தால் இது உதவி செய்யும் இன்னொரு இடத்துல உதவி செய்யாது எனக்கு உதாரணமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாத்ரூம் கட்டமைப்பு பிடிச்சது ஆனால் இதே நான் வெளியூர் போயிட்டேன்னா இந்த பாத்ரூம்ல எனக்கு அங்கே வந்து உதவி பண்ணாது அங்கே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு தான் நான் அனுபவிக்கணும் இங்கே சொத்து இருந்தால் கூட அனுபவிக்க முடியாது அப்போது எல்லா விஷயங்களும் எல்லா புலன்களும் மூன்று வரையறைகளை உடையவைகள் கால தேச விஷய வரையறைகளை உடையவைகள் அப்போதான் அது உதவி பண்ண முடியும் ஒரு சில நேரங்களில் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னாலும் நீங்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் பயன்படுத்தினா அவருக்கு பிடிக்க மாட்டேங்க இப்போ இதை நான் பயன்படுத்துறது முக்கியமா அவர் கோபத்தை சம்பாதிக்காமல் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு நான் வேண்டியது அவர்கிட்ட இப்போ முதல்ல கோபமாக கூடாது அது பிரச்சனை எனக்கு இது பலன் தருந்தாலும் வை பெண்டிங்கில் வை அது இல்லாமல் கஷ்டப்பட்டுருவோம் அப்போ கஷ்டப்பட்டு அடைஞ்ச உடனே நான் அனுபவிக்க முடியாது போயிடுது ஏன்னா இவர் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ அதனால் இந்த பலன்கள் எதை ஒருவன் அடைந்தாலும் அதெல்லாம் அற்ப பலன்களாகவே இருக்கின்றன அது அது என்னன்னா ஒருவனுக்கு நிலையான நன்மையையோ நிலையான சௌகரியத்தையோ நிலையான சந்தோஷத்தையோ நிலையான முழுமை உணர்வையோ நிலையான திருப்தியையோ கொடுக்க முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நேரத்துல இந்த விஷயத்துல இந்த காலத்துல நான் திருப்தியா இருக்குது இது எனக்கு வேணும் அப்புறம் அடுத்த இடத்துல இன்னொரு காலத்துல இன்னொரு விஷயத்தில் திருப்தியாகிறதுக்கு எனக்கு அது வேணும் இன்னொரு இடத்துல இன்னொரு காலத்தில் அது வேணும் அப்புறம் இன்னொன்று அப்புறம் இன்னொன்று ஒன்று ஒன்றுக்கு தனித்தனித்தனியாக போகிறோம் இப்போ என்னதுன்னா இந்த மைண்ட் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஸ்கேட்டர்ட் ஆகுது இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா கான்ஃப்ளிக்ட் வரும் இப்போ தான் கூட கான்ஃப்ளிக்ட்னா என்ன முரண்பாடுகள் மனம் உடைகிறது ஏன்னா நான் இதை நோக்கி போனேன்னா இதை அடைய முடியறதில்லை அதை நோக்கி போனால் இதை அடைய முடியறதில்லை இதை செஞ்சால் அவர் கூச்சிக்கிறாரு அதை செஞ்சால் இவர் கூச்சிக்கிறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்ன நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் கூச்சிக்கிறாருன்னா அதை விட்டுட்டு இதை செய்ய இதை செஞ்சால் அவர் கூச்சிக்கிறாரு சார் ஆமாம் அதை அவர் செஞ்சு அவர் கூச்சிக்கிறாருன்னா அதை விட்டுரு நான் ரெண்டையும் செய்யாமல் இருக்க முடியாது சார் ரெண்டையும் விட்டுரு இல்லை சார் ரெண்டுமே செய்யாமல் இருக்க முடியாது சார் அப்போ ரெண்டுமே செய்ய எதை சொன்னாலும் ஒன்று ஒத்து போகிறதில்ல சரி எதுவுமே ஒத்து போகலன்னா பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போ ஒத்து போலன்னா ஒத்து போல இருந்துட்டு போ அப்படி இருக்க முடியாது சார் என்னால் அதான் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன அதான் கஷ்டமாக இருக்கும்னு இந்த நெருக்கடி வரும்போது தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இந்த அடுத்த ஸ்டெப்பை பூர்த்தி பண்ணி பார்க்குறதுல இந்த அடுத்த ஸ்டெப்பை தாண்டி சிந்திக்க தெரியறதில்ல அப்படின்னா உண்மை என்னன்னா a person wants to be organised கரெக்டாக ஒரு மனிதன் முரண்பாடுகள் அற்றவனாக ஒருங்கிணைந்தவனாக இருக்க விரும்புகிறான் முழுமையானவனாக செட்டில் ஆனவனாக இருக்க விரும்புகிறான் அதுதான் உண்மை கரெக்ட் எல்லா விதத்திலும் செட்டில் ஆகிருக்கணும் எங்கேயும் கான்ட்ரவர்சி வரக்கூடாது கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல் என்னால் நிம்மதியாக இருக்க முடியணும் அதுக்கு பேர் தான் நிம்மதி ஸோ அந்த நிம்மதிங்கிறதே சம்ஸ்கிருத வார்த்தை நியமத்தை உடைய மத்தி அப்படின்னா இடையூறுகள் அற்ற மத்திய அறிவு மனம் அப்படி இந்த மனம் அலைக்கழிக்கப்படாமல் தெளிவாக சௌகரியமாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடிய வேண்டும் அப்படிங்கிறத இவன் விரும்புகிறான் ஆனால் இவன் அது என்னத்தை தேடுறாங்கிறது தெரியாமலே இது அது அது அதுன்னு மைண்டை ஸ்கேட்டர்டாக வச்சுட்டு இப்போ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா என்ன அப்படின்னா இது சுருக்கமாக நம்மளுடைய டெக்னிக்கல் வேர்ட்ஸில் நம்மளுடைய சிலபஸ்க்குள்ளே அடாப்ட் பண்ணி பார்த்தா சாத்தியத்தை இன்னும் அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அதனால் சாதனங்களை அவனால் ஆர்கனைஸ் பண்ண முடியல சாதனங்களை வந்து சாதியத்துக்கு ஏற்றவாறு திட்டமிடுறது தெரியாததுனால சாத்தியம்னு ஒன்று இல்லாததுனால சாத்தியங்கள் பிரிஞ்சு போய் கிடக்கு அதனால சாதனங்களும் பிரிஞ்சு போய் கிடக்கு இவனுக்கு அந்த சாத்தியங்கள் பிரிஞ்சு போயிருக்கு அந்த பிரிந்து கிடக்கும் சாத்திய சாத்தியங்களுக்கான சாதனங்கள் இருக்கு அவைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு அப்போ இவனுடைய மனம் சிதறடைகிறது அதை கையாள போகும்போது சாத்தியத்திலே சிதறடைய ஆரம்பிச்சிருச்சு கையால போகும்போது இன்னும் சிதறடைகிறது ஒண்ணுக்கு ஒன்று வந்து கான்ட்ரவர்சி முரண்பாடாக இருக்கிறது அப்போ என்ன ஆகுதுனாக்க இந்த எதிர்மறை தன்மைகள்லாம் இவனை குழப்புது பயமுறுத்துறது தடுமாற வைக்கிறது திகைக்க வைக்கிறது அப்புறம் என்ன தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிறது அப்புறம் என்ன அப்புறம் என்னன்னா அந்த ஒரு மாதிரி இதான் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்போ இதில் வந்து முடிகிறாங்க அப்போ காரணம் என்ன இந்த பலனில் ஒன்று ஒன்று எனக்கு வந்து இந்த பேனா நல்லா எழுதுறது லட்சியம் நான் சொல்கிறேன் டார்கெட்னு நினைக்கிறேன் எனக்கு அடைய வேண்டிய நன்மைன்னு நினைக்கிறேன் ஆனால் அதனால தான் கான்ட்ரவர்சி என்னால் திட்டமிட முடியல இதுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு லட்சியத்தை வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மீதி வச்சா மீதியில் எதுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணலாம்ங்கிறதெல்லாம் தெரியும் அப்படியே ஒன்னு ஒன்று விட்டு கொடுத்தா கூட இந்த பிளவே நான் விட வேண்டி வந்தால் கூட ஓகேப்பா இந்த பிள போடாமல் போயிட்டு போகுது எனக்கு சாத்தியம் தானே இதுக்கு பதிலாக வேற எதை வச்சுக்கிட்டு பயன்படுத்த முடியுமோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு என்னால விட்டு கொடுக்க முடியும் இது தெரியலன்னா இந்த உண்மை தெரியலன்னா இதுதான் வாழ்க்கை லட்சியம்னா அப்புறம் இதனால் ஒருத்தம் அப்புறம் அதனால் ஒருத்தம் அப்புறம் அதனால் ஒருத்தம் அப்புறம் இதனால் ஒருத்தம் உலகத்தில் எல்லாத்தினாலையும் கடைசியா வருத்தம் வருது சிரமங்களை மாட்டிக்கிறான் இதை தான் அவர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு தேஷாம் பலம் அந்த அவைகள் தரும் எவைகள் தரும் இந்த கட்டமைப்புகள் தரும் அந்த பலன்கள் எல்லாம் அது அற்பமானது அந்த கட்டமைப்பு எதுவாக இருந்தாலும் என்னென்னலாம் அந்த கட்டமைப்புன்னு பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே ஸோ இவன் இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேலே இந்த ஒரு சாத்தியத்தில் வாழ்வது தான் சிறப்புங்கிறத பார்க்கலாம் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அதனால இவர் சொல்றாரு அல்ப அப்படின்னு அப்போது அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல சாதாரண எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனவன் அல்லது பெரிய அறிவாளி கிடையாது அவனை பற்றி இவர் சொல்லலை அல்ப மேதஸ்னு சொல்லும்போது நம்ம கணக்கில் பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் இந்த சமுதாயத்தின் கணக்கில் பெரிய சயின்டிஸ்ட்டு நுட்பமான அறிவு உள்ளவர்கள் அல்லது மிகப்பெரிய ஆடிட்டர்ஸ் நம்ம பல பேர் பார்க்குறோம் மிகப்பெரிய அறிவு இவங்க எப்படி இவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காங்க நமக்கு புரிய மாட்டேங்குது இப்படி ஒரு ஒரு ஃபீல்டிலும் பல பல நீதிபதிகள் பல அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இவங்க எப்படி இவ்வளோ டேட்டாவை ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறாங்கன்னு நம்ம தகைச்சு போகிறோம் இப்படி ஒரு ஒரு ஃபீல்டுலேயே அவங்கள பெரிய அறிவாளி தான் ஆனாலும் இந்த அந்தவத்து பழத்தை தேடி போனால் அவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வராங்கன்னா அவங்களாம் அல்ப மேனஸ் ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு அதனாலேயே அவங்க அல்ப மேதஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அதுதான் முக்கியமான ஸ்டெப் அப்புறம் அதில் போட்டு விட்டு எதை அடைந்து என்ன சேர்ந்து எந்த எதை சிந்திக்க தெரிந்திருந்தும் பிரயோஜனம் இல்லை ஒருவனுக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வராது தேவான் தேவ தேவயஜக யாந்தி தேவான் தேவான்னா தேவர்களை தேவர்கள்னா இங்கே என்ன கட்டமைப்புகளை அந்தந்த கட்டம் பழந்தரும் கட்டமைப்புகள் அது தொழிலோ உறவோ அல்லது ஒரு சுவாமி தெய்வமோ முருகர் பிள்ளையார் மாதிரி தெய்வமோ எதுவாக இருந்தாலும் கட்டமைப்பு அந்த கட்டமைப்புகளை தேவ எஜக தேவ வழிபாடு செய்பவன் அந்த கட்டமைப்பை வழிபடுபவன் அல்லது கட்டமைப்பை நாடி செல்பவன் கட்டமைப்பு பலனை விரும்புபவன் அதற்கு ஏற்ப தன்னை வழிபடுத்தி கொள்பவன் அவனுக்கு பேர் தேவ எஜன் இது எஜ்ஜுங்கிற பேர் சொல்லியிருந்து வருது எஜ்ஜுங்கிற பேர் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஞாபகம் யஜ்யம் பஞ்சமகா யஜ்யங்கள் வழிபாடுகள் அப்படிங்கிற இடத்துல எஜ எஜமானன் அதெல்லாம் இதுல இருந்தா வருது யஜ தேவ யஜகனா வழிபாடு செய்பவன் யாகம் இந்த எஜ்ஜு தான் யாஜின்னு மாறி யாஜி யாகுன்னு மாறுது யாகசாலை யாகம் அதுல இருந்து தியாகம் அதெல்லாம் அது வந்து தியச்சுங்கிற வார்த்தை சாரி தியாகம் அதில் வராது எஜ் யாகம்லாம் வரும் அப்படி யஜகன்னா வழிபாட்டை செய்பவன் வழிபாடு செய்வோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் சாம்ராணி கற்பூரம் கிடையாது வழிபடுத்தி கொள்பவன் ஒரு கட்டமைப்புக்கு ஏற்ப தன்னை உடலாலும் மனதாலும் அறிவாலும் நெறிப்படுத்தி கொள்பவன் வழிபாட்டை செய்பவன் எஜக இவர் என்ன சொல்றாருன்னா தேவ எஜக இந்த தேவத்தைகளுக்கு ஏற்ப தன்னை வழிபடுத்தி கொள்பவன் தேவ எஜக எதற்காக தேவத்தைக்கு ஏற்ப வழிபடுத்தி கொள்கிறான் ஏன்னா அந்த தேவத்தையினுடைய அந்த பலன் இவனுக்கு வேணும் அதற்கு ஏற்ப தன்னை வழிபடுத்தி கொள்கிறான் இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து ஃபேக்ட்ரி மூலமாக பெரிய நன்மை அடையணும்னா ஃபேக்ட்ரி கட்டி திறப்பு விழாவுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு லைஃப் ஸ்டைல் வேறு ஃபேக்ட்ரி கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாறிக்குது ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்க வேண்டியது முன்னாடி போக வேண்டியது அவங்க உள்ள மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது முன்னாடி நேரம் ஆச்சுனாக்கா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப இப்போ இவர் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண பிறகு என்னன்னா அஞ்சு மணிக்கு வர்றது கற்பனையே பண்ண முடியல வீட்டுக்கு வரும்போது எட்டு மணி ஆகுது ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்போ இவர் என்ன தேவையஜகன் இவர் என்ன பண்ணார் தன்னை வழிப்படுத்தி கொண்டார் ஃபேக்டரிக்கு ஏற்ப ஃபேக்டரி ஏஜாக இவர் ஃபேக்டரிக்கு ஏற்ப தன்னை மைண்டை டியூன் பண்ணிட்டாரு பாடியை டியூன் பண்ணிட்டாரு சிந்திக்கிற முறையை டியூன் பண்ணிட்டார் தன்னுடைய லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டியூன் பண்ணிட்டார் இவர் ஃபேக்டரி ஏஜாக அதுபோல் தேவ எஜக இது போல ஃபேக்ட்ரி எஜக பண எஜக நகை எஜக புகழ் எஜக பதவி எஜக இதெல்லாம் சேர்த்தா தேவ எஜக ஒரு ஒரு தேவத்தை கட்ட அப்புறம் கோவில் எஜக முருகர் எஜக பிள்ளையார் எஜக சரஸ்வதி எஜக இதெல்லாம் சேர்த்தா தேவ எஜக இப்படி விதவிதமான தேவதாக்களை கொள்கையாக லட்சியமாக வைத்துக்கொண்டு வழிபடுத்தி கொள்பவன் அவன் என்ன செய்யறான்னா அந்த ரெலவெண்ட் அல்லது பொருத்தமான தேவர்களை தேவான் யாத்தி தேடி செல்கிறார்கள் யா டு கோ யான்னா தேடி செல்லுதல் நகருதல் நாடுதல் அப்படி யாந்தி செல்லுகிறார்கள் அடைகிறார்கள் நாடுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்கிறாங்க அப்போ தேவ எஜகங்கிறது தான் இதில் வந்து கருத்தம் அப்படின்னா சப்ஜெக்ட் தேவ எஜகன் என்ன பண்ணுறான்னா தேவான் யாந்தி இந்த தேவர்களை நாடி செல்கிறான் தேவதாக்களை கட்டமைப்புகளை நாடி செல்கிறான் யாரு அந்த தேவதாவினால் அந்த கட்டமைப்பால் வர வேண்டிய பலனை விரும்புவான் அந்தந்த தேவதாக்களை நாடி செல்கிறான் மத் பக்தாக மத்து அப்படின்னா என்னுடைய பக்தாக என்னுடைய பக்தன் இதுல வந்து பக்தங்கிற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பஜ்ஜுங்கிற பேர் சொல்லி வந்து அதுல இருந்தால் பஜனை அப்படிங்கறதெல்லாம் வருது பக்திங்கிறதும் அதுல இருந்தால் வருது இருந்து அது பொருள் என்னன்னா புகழ்ந்து பார்த்தல் புகழ்ந்து ஸ்துதி செய்தல் புகழ்ந்து பேசுதல் புகழ்ந்து நினைத்தல் பெருமைகளாக பார்த்தல் பெருமைகளாக பேசுதல் நினைத்தல் அப்படி அப்ப அவனுக்கு பேர் பக்தன் இறைவனுடைய பெருமையாக பார்ப்பவன் இறைவனையே பெருமையாக பார்ப்பவன் எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் எல்லா விஷயத்திலும் அப்படியே எல்லா காலத்திலும் அவனுக்கு பேர் பக்தன் அப்போ மத் பக்தன் அப்படின்னா என்னையே பெருமையாக பார்ப்பவன் என்னையே உயர்த்தி பார்ப்பவன் என்னுடைய பெருமையே எல்லாம் என்று பார்ப்பவன் என்னையே புகழ்ந்து பார்ப்பவன் நினைப்பவன் பேசுபவன் செயல்படுபவன் வாழ்பவன் அவனுக்கு பேர் மத்பக்தன் இந்த இடத்துல மத்பக்தன் சொன்னா இதுல வந்து ரெண்டு விதமான பொருள் புழக்கத்தில் இருக்கு இது ஆக்சுவல் பொருள் என்னன்னா இறைவன் இறைவனுடைய பக்தன் ஈஸ்வர பக்தன் இவர் வந்து தன்னை ஈஸ்வரங்கிற நிலையில தான் வந்து பேசுகிறாரு அப்போ ஈஸ்வர பக்தியை நம்ம வார்த்தையில சொன்னா ஈஸ்வர பாவனை ஈஸ்வர பக்தர்கள் அவர்கள் ஆனா இன்னும் சில பேர் கொடுக்குற விளக்கம் என்ன இங்க மத்பக்தகன்னு என்னுடைய பக்தர்கள் தான் நீங்க மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியுங்களா இறைவனை கொண்டு வர முடியாது பேசுறது கிருஷ்ணர் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்கள் தான் அவர் சொல்றாரு மீதி பேரெல்லாம் அவர் சொல்லலை அப்படின்னு அறிவு கொடுத்து ஆமாம் உடனே இவங்க கொடுக்க போயிடறான் அப்படிலாம் கிடையாது சார் கிருஷ்ணர் தான் பேசிட்டு இருக்காரு கிருஷ்ண பக்தர்களை பற்றி தான் பேசுகிறாரு ஸோ மத்பக்தாக என்னுடைய பக்தர்கள் யாத்தி தேடிச் செல்கிறார்கள் எதை தேடிச் செல்கிறார்கள் மாமபி என்னையே தேடிச் செல்கிறார் மாம்னா என்னை மாமப்பினா என்னையே தேடிச் செல்கிறார்கள் என்னையே தேடி வருகிறார்கள் அல்லது என்னையே தேடி அடைகிறார்கள் அப்போ பல தேவத்தையை வாழ்க்கை லட்சியமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த தேவத்தைகளை தேடி செல்கிறார்கள் என்னை வாழ்க்கை லட்சியமாக வைத்து கொண்டவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படிங்கிறார் என்னமோ இது கட்டாயிடுச்சு கைப்பு வந்து ஹேங் ஆச்சு ஸ்டாப்டு ஒர்க்கிங்னு காட்டுச்சு அப்புறம் நான் ஸ்டாப்டு ஒர்க்கிங்னு பண்ணிட்டு அது இது டம்மி பண்ணிடுச்சு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறோம் சொல்றது கூப்பிடாரு இப்போ வேலை செய்யறதுன்னா இப்போ வந்துருச்சு இல்லையா அவ்வளோ நீங்க இல்ல இல்ல அது தானாவே கட் ஆயிடுச்சு நீங்க கூப்பிடுங்களேன் பார்ப்போம் நீங்க கூப்பிடுங்க எனக்கு என்னன்னா இது இது கம்மியா இருக்கிறதுனால நம்ம கூப்பிட்டா இப்போ அவருக்கு வந்து பிராட்பேண்ட் அன்லிமிட்டெடு ஆனால் இது கொஞ்சம் தான் கூட சரி அவர் அன்லிமிட்டட் பே பண்ணிட்டு இருக்காரு சரி சரி ஆ சரி ரைட் ஓகே அது இடையில இப்படி கட்டாமல் போல இருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படி என்னை வாழ்க்கை லட்சியமாக வைத்து கொண்டவன் என்னை அடைகிறான் பல தேவதைகளை லட்சியமாக வைத்து கொண்டவன் அங்கே போய் அவர்களை அடைகிறான் அப்படின்னா அவர்கள் கொடுக்கும் பலனை அடைகிறான் அப்படி இந்த இந்த அவர்களே தேவான் யாத்தி அப்படின்னா தேவர்களை அடைகிறான் அப்படின்னா இந்த வாக்கியம் இருக்கு நேரடி மொழிபெயர்ப்பு ஆனால் இதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒரு பொருள் இப்போ சொன்னது அந்த தேவர்களை அடைகிறான்னா தேவர்கள் கொடுக்கும் பலனை அடைகிறான் அப்படின்ட்டு இன்னொரு பொருள் இருக்கு கொஞ்சம் சூக்மமான பொருள் அது என்னன்னு பார்ப்போம் அதாவது என்னன்னா முன்னாடி காலத்தில் இந்த உபாசனா உபாசனான்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தி அந்த முன்னாடி காலத்தில் அந்த டெக்னிக் வந்து அதிகமாக இருந்தது அந்த தேவத்தை கொடுக்கும் பலனை அனுபவிப்பாங்க அதோட அதாவது ஒரு குருஜி வந்து அந்த தேவத்தைட்டேருந்து எப்படி பலனை வாங்குறதுன்னு மட்டும் சொல்லி தர மாட்டார் அது கூட டிஃபால்ட்டாக இன்னொரு செட்டிங்ஸ் வைப்பார் அதுதான் ஆக்சுவல் மெத்தட் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பலன்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு ஆக ஆக அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ப்ராசஸ் வழியாக போகும்பொழுது இவர் அந்த தேவதையாகவே மாறிடுவார் கடைசி காலத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற ஆரம்பத்தில் அந்த தெய்வம் கொடுக்கும் பலனை தான் என்ஜாய் பண்ணுவார் இப்போ முருகரை வழிபடுறாரு அப்படின்னா அந்த முருகரை வழிபட வழிபட்டு வழிபட்டு தன்னுடைய கோரிக்கையெல்லாம் வச்சு பூர்த்தி பண்ணிட்டு அந்த பலன்கள்லாம் அனுபவிப்பார் ஆனால் அந்த வழிபாட்டில் இன்னொரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் புரிஞ்சு வச்சு கொடுத்துருவார் அதன்படி அந்த வழிபாடு செய்ய செய்யணும்னா கடைசி காலம் நெருங்க நெருங்க இவரே முருகரை மாறிடுவார் அது உண்மை அது பண்ண முடியும் அப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்கு அந்த தீட்சை கொடுக்கறதுல அந்த வழிபாட்டை கருத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது அதையும் சேர்த்து தான் செஞ்சு வைப்பார் அது எதுக்காக பண்ணுறதுன்னா கடைசி காலத்தில் ஒருத்தர் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஆரம்பத்தில் வழிபாடை செய்பவன் அப்போ என்ன இருந்தாலும் சாஸ்திரத்துடைய ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா பலனை தேடி செல்பவன் எங்கே தேடி போனாலும் அவன் வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸே உடையவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் வேறு வழி கிடையாது பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டாலும் சரி ஒரு முதலாளிகிட்ட கேட்டாலும் சரி கொடை உள்ளத்தை கேட்டாலும் சரி தெய்வத்துக்கிட்டே போனாலும் சரி கேட்கறவன் கேட்கறவன் தானே கேட்கறவன் கேட்கறவன் தான் இன்னமும் போகும் தான் யாசிப்பவன் யாசிப்பவன் ஸோ அது தெய்வத்துக்கிட்டே கேட்டாலும் அந்த நிலையை ஒத்துக்கிறது இல்லை சாஸ்திரம் அதுலேருந்து நீ வெளியில் வரணும் நீ தெய்வமாக மாறு நீ கொடுக்குறவனா ஆகு நீ கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல கேட்காம இரு நீ எந்த தெய்வத்தை வழிபட்டியோ அந்த தெய்வம் அந்த தெய்வம் வரைக்கும் போது நீ போகணும் அந்த தெய்வ ரூபத்தையே அடைஞ்சிடணும் அது ஒரு பலன் இவன் ஒருவேளை மோட்சத்தையோ இல்லை இறைவனை அடைஞ்சு இதெல்லாம் அடையணும்னோ இதெல்லாம் வாழ்க்கை லட்சியம் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் இவனுக்கு ஆக்சுவலாக முருகர் வழிபட்டு முருகர் ஆகணும்னு கூட அவனுக்கு வாழ்க்கை லட்சியம் இல்லை இப்போ சொன்னால் அவனுக்கு புரியாது ஆனால் இப்போ அவனுக்கு இந்த முருகரால அல்லது சரஸ்வதியால் அல்லது லக்ஷ்மியால் வர வேண்டிய பலனில் நாட்டம் இருக்கு இவனுக்கு மோட்சம் தான் நாட்டம்ங்கிறது இவனுக்கு தெரியாது சொன்னால் புரிய வைக்கிறதுக்கு இப்போ அவன் தயார் இல்லை கேட்கறதுக்கெல்லாம் இல்லை இப்போ அவங்க என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு சுவாமிட்டியாவது வந்து சரணடைகிறதுக்கு தயாராகிருக்கான் அதே பெரிய விஷயம் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா நாளைக்கு இவன் வந்து இதுக்கெல்லாம் வருவானா வரமாட்டானா இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு அவங்க சம்மந்தம் இருக்குமா இருக்கிறதா தெரியாது அல்லது வேற ஒரு குருஜி அவங்க சம்மந்தத்துக்கு வருவாரா இல்லையாங்கிறதும் தெரியல அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இதை கொடுக்கறதுலயே ஒரு டிஃபால்ட்டா இன்னொன்று வச்சு கொடுத்துறாரு டிஃபால்ட்னா என்ன டிஃபால்ட்னா என்னன்னா தவறாகவே கிடையாது டிஃபால்ட்னா தவிர்க்க முடியாத செட்டிங்ஸ் ம் கட் ஆகிடுச்சு அது டிஃபால்ட்டுக்கு என்ன தமிழில் என்னமோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க டிஃபால்ட் அது உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்பாகவே தவிர்க்க முடியாத செட்டிங்ஸ் கட்டமைப்பு தானாகவே அதுவும் சேர்ந்து அதுக்குள்ள உள்கட்டமைப்பாகவே அதையும் சேர்த்து வச்சிடுறாரு அது என்ன வைக்கிறாருன்னா அட்லீஸ்ட் இவன் வந்து இந்த நிலைமை வரைக்கும் போது வரட்டும் அப்படின்ட்டு தெய்வம் இறைநிலைக்கு போக முடியாமல் இருக்கலாம் இவன் முருகனால பலன் அடைஞ்சவன் அட்லீஸ்ட் முருகன் நிலைக்கு வரட்டும் லக்ஷ்மியால பலன் அடைஞ்சவன் லக்ஷ்மி நிலைக்கு வரட்டும் விஷ்ணுவால பலன் அடைஞ்சவன் விஷ்ணு நிலைக்கு வரட்டும் அப்படிங்கிறதையா வச்சுக்கோம் அப்போ என்னன்னா இந்த பலனை சின்ன வயசுல அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு அந்த வயசு ஆகும்போது வளர்ந்த பிறகு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டுக்கே போயிடுவோம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ராசஸில் போய் கடைசியாக முருகனாகவே ஆயிடுவார் கடைசியாக விஷ்ணுவாகவே பெருமாளாகவே ஆயிடுவார் அவர் ரெண்டரை ஐக்கியம் ஆயிடுவார் அந்த நிலைக்கு போக பண்ண முடியும் வாழும்பொழுதே அப்படி ஆகிடுவாரு மரணத்துக்கு அப்புறமும் சொல்லப்படுகிறது அவர் அந்தந்த தெய்வங்களுடைய லோக்கத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அடைகிறார்கள் அடைகிறார்கள் அந்த தெய்வங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திரும்ப மனுஷனா வந்துருவார் அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு இங்க வந்துருவார் மனுஷ லோகத்துக்கு வந்து பூலோகத்துக்கு வந்து மனுஷனா பிறந்துருவார் அப்படி தேவான் யாத்தி அப்படின்னா அந்த தேவத்தைகளை அடைகிறார்கள் அப்படி அப்புறம் இன்னொன்று நம்ம நாட்டு பண்பாட்டில் இருந்தது என்னன்னா யாராவது இந்த ப்ராசஸ் வழியாக போய் கடைசி காலத்தில் அந்த தெய்வத்துடைய சாமியம்னு சொல்கிறது சாமியத்தை அடைந்து விட்டால் அந்த தெய்வத்தோடைய ஐக்கிய நிலை அடைந்து விட்டால் சமுதாயத்தில் அவங்க வந்து மக்கள் வந்து அவர் அந்த தெய்வமாக தான் பார்ப்பாங்க இப்போ ஒரு முருக பக்தர் வழிபடும் பொழுது அவர் பெரிய பக்தர்னு பார்ப்பாங்க சின்ன வயசில் அதெல்லாம் செஞ்சு பலன் அடைஞ்சு அந்த வாழ்க்கையில் டெவலப் ஆகிட்டே போறாரு அவர்கிட்ட இன்னும் பக்தியும் அதிகமாகிட்டே போகுது கடைசி காலம் நெருங்க நெருங்க வயசாக அவர் முருகரோட ஐக்கியமான வாழ்க்கையிலேயே போயிடாரு மீதியெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னன்னா இது இயற்கையான வளர்ச்சி பெருசாக ஒரு கான்ட்ரவர்சிலாம் இருக்குது ரொம்ப ஃபைட் பண்ண தேவையில்லை கூடவே இந்த பலன்களை அனுபவிக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு தயாராகிட்டே வர்றாரு தயாராகிட்டு வரும்போது இதெல்லாம் விடுற சூழ்நிலை வருது விட்டுடுறாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் எல்லாருமே விட்டு தானே ஆகணும் பையனை வந்து கடைசி வரைக்கும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை அவனை இறக்கி விட்டு அவன் போகிறான் அப்புறம் அப்புறம் இவருக்கு எதிரி விருப்பமும் இல்லாமல் போயிடுது போப்பா போப்பா நம்மளை ஆள விட்டுங்க எனக்கு ஆளை போகும்ட்டு பேசக்கூட தெம்பு இல்லை தொண்டை வேலை செய்யல பல்லு இல்லை நடக்க முடியல என்னெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க நான் செவனின்னு இருந்துடுறேன் அப்படி வர அப்போ என்ன ஆகுதுன்னா சாதாரணமாக இன்னைக்கு யாருமே வயசானா எல்லாத்துலேயுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் பற்றின்மை வரும் ஒன்று ஒன்றா கழுவிட்டு போகும் முன்னாடி தொழிலில் பற்று இருந்தது தொழிலில் பற்று போகுது அந்த தொழில் வேலை செய்யும்போது அங்கே பல பேர் பாராட்டும் போது ஆசை இருந்தது அதை என்ஜாய் அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது இன்னைக்கு தொழிலுக்கே போகிறதுக்கு பிடிக்கல அப்போ அந்த பாராட்டெல்லாம் கைவிட வேண்டியது தொழிலை கைவிட வேண்டும் வருமானத்தை கைவிட உறவுகள்லாம் தூரமாக இருக்காங்க அங்கே போக முடியல என்னால் வர முடியாதுப்பா என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு ஸோ வீட்லேயே மொட்டை மாடியில் வாக்கிங் போயிட்டு இருந்தவர் என்னால் படியேற முடியல நான் இப்போ மொட்டை மாடிக்கு வரலங்கிறாரு ஸோ ஒன்று ஒன்றா கழண்டிட்டு போகுது அப்புறம் ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட தான் இருக்கிறாரு அப்புறமும் என்னென்னா பேசுறதுக்கு பிடிக்கல பேசுனா பிரச்சனையாகுது போதும்ப்பா நீ உட்காந்துட்டு டிவி பார் பேப்பர் பாரு என்ன ஆள் நான் இருந்துடுறேன் அப்போ தனியாக இருக்கும்பொழுது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அந்த வெறுப்புணர்ச்சி ஃப்ரஸ்ட்ரேஷன் அல்லது ஒரு தாங்க முடியாத ஒரு நிலைமை என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு திரும்ப பேச வைக்குது திரும்ப என்னென்னா ஒத்து போகாது ஒரு சர்டன் மெச்சூரிட்டி இருக்குது திரும்ப கிறுக்குத்தனமாக பேசுறத பார்த்தா ஒத்து போக முடியறதில்ல ஏன் நம்மளை ஆளை விடுகிறாரு இப்போ இவர் மைண்ட் எங்கே தான் போய் செட்டில் ஆகுது இவர் உலகத்தில் வேற எங்கேயும் செட்டில் ஆக முடியாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருமே எல்லா நாடுகளுமே இந்த இடத்துல பதில் இல்லாமல் தான் திணறுகிறது அதனால தான் முதியோர் இல்லம் மாதிரி இதெல்லாம் வந்து கொண்டு போய் தள்ளி விட்டுற வேண்டியது ஏன்னா அவங்களால இங்கே இருக்க முடியல வீட்டில் இருக்கிறவங்களை அடுத்த தலைமுறையிலையும் அவங்கள வச்சுக்க முடியல ஏன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களால வாழ முடியல சரி இருந்துட்டு போது இந்த லூசு இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு வரி சொல்ல முடியல அவங்களால ஏன்னா அதுக்கு தேவையான வழியில் அவங்க போகலை சிந்தித்த விதம் வேறு வாழ்ந்த விதம் வேறு அதனால அக்செப்டன்ஸ் இல்லை இதெல்லாம் யாரும் சொல்லி தரல இப்போ என்னன்னா வாழ முடியாத நிலைமை வருது நீ இங்கே இருக்க முடியாது நீ சில வயசானவங்களுடைய ஒன்றா இருந்துக்கோ அப்படின்னு அங்கே போய் தள்ளிவிடுவேன் அங்க போய் என்ன ஆகுதுன்னா அங்க போனா ஒரு மாசத்துக்கு பரவாயில்ல சரி நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பேசிக்கிறாங்க அங்கேயும் பிரச்சனை வரும் அங்கேயும் சண்டை சச்சரவு அங்கேயும் வந்து திரும்ப கான்ஃபிளிக்ட் அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியும் இப்ப என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது இதுக்கு சேர்ந்து வீடே பரவாயில்லையேன்றது அங்க போனாங்க இப்ப என்ன இந்த மாதிரி இடத்துக்கு தான் சாஸ்திரம் கொடுக்குற தீர்வு என்னன்னா ஒரு தேவத்தை வெளிப்பட்டுதான் இந்த பிரச்சனை இல்லை மோட்சத்தை லட்சியமாக வச்சுருந்துருக்கணும் மோட்சமும் லட்சியமா இல்லையா கடைசி காலத்துல சாஸ்திரம் படிக்க முடியல பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தெய்வத்தை உயிரா நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு குருநாதருடைய தீட்சையை வாங்கிட்டு இந்த மெத்தட்ல போயிருந்தா இன்னைக்கு என்னன்னா அந்த தெய்வத்தோடய ஐக்கியமாகிடுறாரு இப்போ அட்லீஸ்ட் அந்த தெய்வத்தோட ஐக்கியமாயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இப்போ அதுவும் இல்லை அப்படின்னா என்னாச்சு இப்போ பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனு ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இனிஷியேஷன் இருந்தது குருநாதர் அவங்களுக்கு ஏற்ற தெய்வங்களை இனிஷியேட் பண்ணியிருந்தார் தீட்சை கொடுத்துருந்தார் இவரும் அந்த நிலைக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐக்கியமாகி ஒரு திருப்தியோட வாழ்ந்துட்டு இருந்தார் அதனால தான் அதையும் சேர்த்து தான் இங்கே பொருள் பண்ணுறாரு தேவான் தீ அந்தந்த தேவத்தைகளே அவர் அடைகிறார் அதை அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் இவர் வந்து மூடப்பழக்கம்னு சொல்லலை இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல உண்மையோ இல்லையோ யாரு கண்டா அப்படின்னு சொல்லலை அப்புறம் என்னென்னா இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லலாம் தேவான் யாந்தி அந்தந்த தேவர்களை அடைகிறார்கள் அவ்வளவுதான் சொல்றாரு இருக்கிற நடக்கிற உண்மையை அவர் சொல்றாரு அது உண்மைன்னா உண்மை அதனாலதான் அவர் சொல்றாரு அப்புறம் இன்னொன்று நம்ம பண்பாட்டில் பார்த்தா இது ரொம்ப முக்கியமான இஷ்யூங்க இது மகாபுரத்தில் பல சிக்கலான இடங்களில் இந்த பதில் தெரியாததுனால தான் பல பேர் பல குழப்பத்தில் இருக்காங்க அது நானும் சாதாரணமாக யார்ட்டையும் சொல்ல முடியறதில்லை இந்த விஷயம்லாம் தெரியல அதனால் எனக்கு பதில் தெரிஞ்சாலும் சொல்ல முடியறதில்லை வெளியில் அப்படி ஒரு நிலைமை ஆனால் பதில் இதுதான் என்னைக்காவது யாருக்காவது ஹிட் ஆச்சுன்னா இதுதான் பதில் உங்களுக்கே நீங்களே சிக்கி நின்றாலும் ஆனால் அந்த டாபிக் போகணும்னா அது நாலு கணக்கில் போகும் அந்த டாபிக் அதனால் தொட வேண்டாம் அதாவது அந்த தேவத்தை வழிபட்டு அந்த பலனை அடைந்து கடைசி காலத்தில் அந்த தேவத்தையுடன் அவர்கள் ஐக்கியமாகி விடுகிறார்கள் தன்னையே அந்த தெய்வமாக அவர்களால் பார்க்க முடியும் நிலைக்கு அவர்கள் போகிறார்கள் இப்போ என்னன்னா இவர் முருகனை எப்படி வழிபடுறாருன்னா இவரே முருகனாயிடுவார் இப்போ உண்மையை சொல்ல போனால் வேற ஒரு சுப்பிரமணி முருகர் கோயிலுக்கு போனாலும் ஒன்று இவர் வழிபட்டாலும் ஒன்று தான் அந்த நிலைமைக்கு வந்துடுவார் இவர் பார்த்து என்னப்பா சாமி எனக்கு பிரச்சனை தெரியும் ஆயிடும் போயிட்டு வைப்பா அப்படின்னு சொன்னார்னா அது ஆயிடும் அந்த நிலைமைக்கு இவர் வந்துடுறாரு இவரால் பிளஸ் பண்ண முடியும் பண்ணாருன்னா அது நடக்கும் கோயில போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சமமாக ஆகிடுறாரு இவர் இந்த உண்மையும் சாஸ்திரத்தில் வேறு இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஸோ அப்படி அந்த நிலையை அடைவதால் இவர் வந்து சமுதாயம் இந்த பண்பாடு தெரிந்தவர்கள் இந்த கட்டமைப்பில் வாழ்பவர்கள் முருகன் தான் பார்க்க தயார் அது கீழே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவர் மனநிலை அப்படிதான் இருக்குங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவரை முருகனாகவே பார்க்குறாங்க முருகனை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்துவாங்க நடத்துவாங்க முருகர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவாங்க முருகரை பத்தி எப்படி நினைப்பாங்களோ அப்படிதான் இவரையும் நினைப்பாங்க நினைக்க கூட மாட்டாங்க ஆ அப்படி சமீபத்தில் இவர் வாழ்ந்தவர் அப்படிதான் பார்ப்பாங்க இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டியது இன்னைக்கு இதில் உள்ள இந்த டெக்னிக்கல் கட்டமைப்புலாம் தெரியாமல் இதை வந்து கிண்டலாக பார்க்க வேண்டியது அப்படி போயிடுது அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து அப்படி பார்ப்பவனுக்கும் ஒரு நன்மை இருக்கு இவரை முருகனாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா இவன் அந்த வழிபாட்டு கட்டமைப்புக்குள்ளே ஓதலாம் இவனும் மனம் நெறிப்படுகிறது இவனுக்கு அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கு இதுவே ஒரு வழிபாடு அவனுக்கு இவரை முருகராக பார்க்க போகிறேன் பார்க்கும்போது இவனுக்கு அது ஒரு பெனிஃபிட் முருகனை பார்த்த பெனிஃபிட் இவரை பார்த்ததுனாலே முருகனை பார்த்த பெனிஃபிட் கிடைக்குது அப்போ இவனுக்கு அது ஒரு நன்மையாக போயிடுது டபுள் நன்மை இவர் டபுள் டபுள் நன்மைனா ஒன்னு அவர் முருகராகவே வாழ்கிறாருங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியுதுங்கிறது ஒரு நன்மை நான் அப்படி பார்க்கறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதுவும் கிடைச்சிருது அப்போ இதெல்லாம் பண்பாட்டில் இன்பில்டாக இருந்த டெக்னாலஜி கட்டமைப்பு பண்பாட்டு கட்டமைப்பு அதாவது பண்படுத்தும் கட்டமைப்பு அதெல்லாம் சேர்ந்து இதில் சொல்கிறாரு அப்புறம் மத்பக்தாக இப்படி மற்ற மற்ற தேவத்தைகளை அடைந்தவர்கள் அதை அதை அது அந்தந்த தேவத்தை கொடுக்கும் பலனை அடைந்து அதனுடைய சொரூபமாக மாறிவிடுகிறார்கள் அதே போல என்னை யார் வாழ்க்கை லட்சியமாக வைத்து கொண்டு வந்தானோ அவன் என்ன ஆகிறான் என்னையே அடைகிறான் அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு நிரூபணம் கொடுக்குறார் இப்போ இது என்னையே நடிகரன் நீங்கள் எப்படிங்க சார் சொல்றீங்க உண்மையே இல்லையே யாரு கண்டா அப்படின்னா நீ சமுதாயத்தில் பார்க்குறல்ல முருகரை கும்பிட்டவங்க முருகனாவே ஆயிருக்காங்க பாக்குற மாரியம்மனை கும்பிட்டவங்க மாரியம்மனாவே ஆயிருக்கிறத நீ பாக்குற அதே போலதான் தான் என்னை வழிபட்டவன் என்னையே அடைகிறான் அதே போலதான் தான் ராஜாங்கிற பதவியை விரும்பி விரும்பி சின்ன இருந்து கனவு கண்டவன் ராஜாவாக இருக்கிறான் மினிஸ்டருங்கிற பதவியை கனவு கண்டவன் மினிஸ்டர் இருக்கிறான் நீ பாக்குற பணக்காரங்கிற வாழ்க்கையை கனவு கண்டவன் விரும்பியவன் பணக்காரன் இருக்கிறான் பார்க்குற நீங்க அறிவாளி மேதை அப்படிங்கிற வாழ்க்கையை கனவு கண்டவன் மேதையா இருக்கிறான் நீ பார்க்குற அப்படி யார் யார் எதை விரும்பினானோ அதையெல்லாம் அடைஞ்சிருக்க நீ பாக்குற அதுவாகவே மாறி இருக்கான் நீ பாக்குற அப்படி என்னை விரும்பியவன் நானாகவே ஆகிவிடுவான் அப்ப இதுல தேவத்தாங்கிறது மகாலட்சுமி அது மட்டும் இல்ல நம்ம இந்த காலத்திலயும் ஒண்ணு பார்க்க முடியும் ஒரு மெக்கானிக் இருக்கிறாரு அவருக்கு அந்த தொழிலையே பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன தொழிலாவே அவர் ஆயிடுறாரு அதுக்கு நம்ம ஊர்ல என்ன பேருனா பைத்தியம் பேர் ஸோ அவர் வந்து எங்கே திரும்பினாலும் மெஷின் மாதிரியே தெரியுது எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரியே தெரியுது அவரால் வேறு மாதிரி பார்க்க முடியல அப்போ என்னென்னா மைண்ட் ரொம்ப ரொம்ப போய் அதுலேயே போய் அப்படியே மாறிடுறாரு அவர் அதுலேருந்து ரிலீவ் ஆகுறது திரும்ப கஷ்டமாக இருக்குது அது ஒரு மாதிரி மேட்னஸ் ஆயிடுது அப்புறம் குடும்பத்துக்கு வந்தாலும் இஷ்யூவை டீல் பண்ணதில்லை எங்கே அவரு ஒரு மாதிரி ஆயிடுறாரு அது அதெல்லாம் ஆக்சுவலாக சொல்ல போனா அவங்க அதுலயே முழுகி போயிடுறதா வேற ஒண்ணு கிடையாது சில பேர் சில விஷயத்துல ரொம்ப முடிவு போனால் என்ன ஆயிடுது பைத்தியம் போயிடுவாங்க அந்த விஷயத்துல மனசு பிடிவாதமாக போய் அடைஞ்சு போயிடுறது ஸோ அதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி என்னை நாடி வருபவர் நானாகவே ஆய்வு விடுகிறான் அப்படின்னு ஒரு கன்க்ளூட் பண்ற முடிவுக்கு வருகிறார் அது வந்து நம்ம தேவதைகளை பற்றி பேசுறோம் இல்லைங்களா தேவதைகளை பற்றி பேசுறோம் நம்ம ரெண்டாவது ரெண்டாவது லெவலே மூணாவது லெவல் அதுக்கான பெரிய எக்ஸ்பிளேஷன் ஆமாம் ஆமாம் ஆமாம் கரெக்ட் ஒன்றாவது நிலை மூன்றாவது நிலை அதை பார்க்கணும் நம்ம என்னங்க தெரியலையா கொஞ்ச நேரமாக தெரியலையே சொல்லியிருக்காங்க வாய்ஸ் மட்டும்தான் சரி சரி நீங்கள் ஒரு ஒருத்தரையும் பட்டன் ஆன் பண்ண வேண்டியது அந்த வீடியோ பட்டன் டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் காட்டுது இல்லை இடையில ஒரு தடவை மறுபடியும் ஆமாம் நான் மறுபடியும் கால் அப்போ அந்த வீடியோ தனியாக செட்டிங்ஸ் வந்து ஒரு வீடியோ ஆன் பண்ணி அந்த தான் ஆ ஆ சரி ஓகே இது இது ஒரு சின்ன இதை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சது நான் இது எப்படி நம்ம உருவத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம வரும்போது பேக்கேஜில் தான் வரணும் பேக்கேஜில் வரும்போது நான் வந்து பலமானவனாக இருக்கணும் பணமுடையவனாக இருக்கணும் அறிவுடையவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரோம் சரிங்களா அப்படி வரும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அந்த ஞானத்தை அடைய வேணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஸோ அந்த ப்ரொசீஜர் சொல்றதுக்காக நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல போ நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல போ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த தேவதாக்கள் எல்லாமே இருக்கிறாங்க கல்விக்கு ஒருத்தர் செல்வத்துக்கு ஒருத்தருக்கு வளத்துக்கு ஒருத்தர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு விநாயகர் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ எந்த பேக்கேஜில் யார் எந்த மாதிரியான விருப்பத்தோடு வர்றோமோ அது அவங்க இது ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வத்தை மனசுக்குள்ளே போயிடுது ஏற்ற விஷயத்துக்கு போயிடுறாங்க அவங்களே ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய உருவங்கள் இருக்குனால எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி சரஸ்வதி எல்லாரும் இருக்கிறாங்க சார் யாரும் என்னை கும்பிடுறது தெரியல யாரும் வழிபடுறது தெரியல நான் காமிக்கும் போது யாராவது ஒருத்தர் மனசில் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக போகும் இல்லைங்கும் போது எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு ஸ்கேடாக இருக்குது யாரை பண்ண முடியும் தெரியல ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போகிறது தான் நான் ஒரு ஒரு விநாயகர் இருக்காருன்னா அந்த ஊரில் விநாயகர் கோயில் மட்டும் நான் போய் கும்பிட்டு வந்துட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லை என்ன சொல்கிறாங்க ஊருக்கு எல்லா பதினஞ்சு கோயில் இருக்க பதினஞ்சு கோயில் சுற்றி வாங்குறாங்க நான் எல்லாத்துக்கும் என்ன வேண்டதுன்னு தெரியல அப்போ யார் என்னுடைய வேலைக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு மாதிரி நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்ற யாராருக்கு இதுல நாட்டம் இருக்கோ சில பேக்கேஜ்ல வருதுக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும் நீங்க அதில் ஈடுபட்டீங்கன்னா வந்துடலாம் இது வந்து அந்த அறிவை அந்த பெனிஃபிட்டை அடையிறதுக்கான வழிமுறைகளை சொல்றதுக்காக அந்த கட்டமைப்பு இதை தாண்டி இறைவனை நீங்க பார்க்கணும்னா அந்த ஸ்டெப்பை தாண்டி நீங்க போனீங்கன்னா அதுதான் இறைவன் இவர்கள்லாம் வந்து நீங்க உங்களுடைய பேக்கேஜில் வரக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்து கட்டமைப்புகள் அந்த மாதிரி சொல்லலாங்களா சொல்லலாம் சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ இல்லை எடுத்துப்பட்ட விஷயமா இதுதான் நீங்கள் ஜாதகத்திலே தெரியும் அவருக்கு அவருக்கு இயல்பான உந்து உந்துதல் எதுங்கிறது அவர் ஜாதகத்திலே தெரியும் அப்போ ஒரு குருஜி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி கட்டமைப்புகளை தேடி போய் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதை பற்றி ஜாதகத்தில் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்ல தெரியும் சாதாரண ஜோதிடருக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்களுக்கு கல்யாணம் இப்போ அவங்க சித்தப்பாவுக்கு எப்போ நோய் வரும்னு சொல்லுவாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்களால சொல்ல முடியும் தெய்வத்தை வச்சுட்டு இவர் எந்த தெய்வத்தை வந்து வழிபட்டால் இவருக்கு இன்னும் பயன்படுத்தி இவர் உள்ளுக்குள்ளே உள்ள நாட்டம் எதுங்கிறத அங்கே கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்தின் துணை இல்லாமல் குருவோட வந்து நெருக்கமாக பழகும் பொழுதும் கண்டுபிடிக்க முடியும் அவரால் ஒருத்தருக்கு எது உண்மையிலே உந்து சக்தி எதுன்னு பார்த்து தெய்வத்தை சஜஸ்ட் பண்ண முடியும் இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தான் தீட்சை கொடுக்காரு ஒரு குருநாதர் முன்னாடி காலத்தில் எல்லாருக்குமே தீட்சை கொடுக்கறதுங்கிறது இருந்தது எல்லாருக்குமே தீட்சை கொடுத்துருவாங்க தீட்சை இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க ரீசெண்டாக அது ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தர் நான் அதுக்கு இப்படி தான் பதில் சொன்னேன் சரியா தப்பாக சொன்னேன் அப்போ சொல்லும்போது எதுக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விநாயகர் கொழுக்கட்டை தான் பிடிக்குது இவங்களுக்கு இவர் தான் பிடிக்குது சொல்கிறாங்கன்னா அப்படி இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் போகிறோம் ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது நீ அதுக்கான டூல்ஸ்லாம் எடுத்து நீ போகிறீங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு டாக்டராக போகிறீங்கன்னா கோட்டு போட்டு செஸ்கோப் போட்டு போகிறீங்க ஸோ இது ஒரு மெத்தடு என்னென்ன டூல்ஸ் எடுத்து போகணும் எதை எடுத்து போய் நீங்கள் போகணுங்கிறது அது மாதிரி அறிவு சம்மந்தமாக போகும்போது அது சம்மந்தமான சில வழிபாட்டு முறைகளை வச்சுக்கிறாங்க நம்ம மக்கள் விநாயகர் பார்க்கணும் ஒரு மாதிரி இருக்குது அது ஒரு வழிபாட்டு ஒரு இருக்குது இங்கேருந்து ஒரு இடத்துல காரியம் நல்லபடியாக காரியம் போகணும் அப்படின்னா நீ என்னென்னா அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு கட்டமைப்பு நான் சொன்னேன் அவங்க ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் சரியாக சொன்னதா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த இடத்துல இது சொன்னீங்க அதனால என்னென்னா உண்மையிலேயே சாதாரணமாகவே இல்லை எப்பயுமே சுவாமி படம் எல்லாம் ஒரே மாதிரி கூடாது அது இன்னும் தெரியல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் ஃப்ரேம் பண்ணால் நம்ம ஒரு கம்யூனிட்டி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு அது சொசைட்டிக்குள்ளே பரவிடும் நம்ம தான் இனிஷியேட் பண்ணோம் என்னென்னா ஒரு தெய்வ படம் வந்து பெருசாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் மீதி எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த ஒன்றுக்கு பிரதானமாக இருக்கணும் அந்த ஒரு தெய்வங்கிறது இவங்க வந்து இவங்களால பேச முடியல தன்னுடைய எல்லா கோரிக்கையும் அங்கே வைக்க முடியும் அது உலகம் மாதிரி ஆரம்பத்தில் தெரிஞ்சாலும் கொஞ்சம் நாளில் பேசவே முடியும் அந்த தெய்வத்துக்குள்ள அப்படி ஒரு தெய்வத்தை பிரதானமாக வச்சுக்கணும் மீதியமாக வச்சுக்கணும் அது மீதி அவாய்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பல காரணம் இருக்குது ஏன்னா சில முக்கியமான இஷ்யூ வரும்பொழுது அந்த இன்னொரு தெய்வத்தினுடைய உறவு தேவைப்படும் சில முக்கியமான மனத்தடுமாற்றம் முக்கியமான கவலை வரும்பொழுது அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து சரஸ்வதி பிடிச்சிருக்கு பெரிய அறிவாளி ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் பெரிய சாஸ்திரம் நிறைய ஆகணும் சரஸ்வதியை வழிபடுறாரு ஓகே ஆனால் நாளைக்கு வந்து நாளைக்கு வேற ஒரு நோய் நொடியிலேருந்து மீள முடியல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு வீட்டில் ஒரு நபருக்கு பெரிய பிரச்சனை ஒரு சிக்கலான நோயில் இருக்காங்க இல்லை இவருக்கே வந்துருக்கலாம் மொழி வேதனை தாங்க முடியல அப்போ வந்து அவருக்கு ஒரு மாரியம்மனுடைய வழிபாடு தேவை அப்போ வந்து அந்த மாரியம்மன் படம் இருந்தால் நல்லது அப்போ டெய்லி ஒரு தடவை பார்த்து வச்சுருந்தா அன்னைக்கு தேவை வரும்போது அந்த தெய்வம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளஸ் பண்ண முடியும் அப்போ பூஜை அறையில் பல தெய்வங்கள் இருக்கிறது நல்லது தான் அதில் வந்து மாற்றம் கருத்து கிடையாது அதுதான் சேஃப்டி ஆனால் ஒரு தெய்வம் பிரதானமாக இருக்கும் ஏன்னா எது தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியம்னு தெரிஞ்சிருக்கணும் பல விஷயம் எனக்கு தேவை இருக்கு வீட்டில் பாத்ரூம் எனக்கு தேவை இருக்கு பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டும் தேவை மக்கும் தேவை எல்லாம் தேவை எனக்கு சாப்பிட்ற பிளேட்டும் தேவை டம்ளரும் தேவை பதவியும் தேவை எல்லாம் தான் தேவை இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வாழ்க்கையில் எது முக்கிய தேவைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சம்பாத்தியங்கிறது முக்கியம் அல்லது என்னுடைய மனைவி முக்கியம் அது போல் இருக்குது அப்போ ப்ரையாரிட்டி பக்கெட்டு முக்கியமாக மனைவி முக்கியமானு ஒரு ஒரு இடத்துல கேள்வி வரும்போது மனைவி தான் முக்கியம் பக்கெட் வேணால் அப்புறம் வாங்கிக்கலாம் பக்கெட் இல்லாமல் வேணாலும் கூட குழையில போய் பிடிச்சிட்டு வந்துக்கலாம் இது என்னடி இருக்குது இதாண்டி முக்கியம்னு சொல்கிறான் கரெக்ட் அப்போ எனக்கு தெரியலன்னு சொன்னாக்க மனைவி என்ன செய்வேன் பலாந்து ஒரு ஆள் விட்டுருவான் கூட உடனேலாம் போய் கல்யாணம் பண்ணனே பக்கெட்டு முக்கியமா நான் முக்கியமானது கேட்டா தெரியலங்கிறாரு பெரிய அறிவு கொடுத்து ஸோ அப்போ இத்தனை தெய்வங்கள் இருந்தா கூட ஒரு தெய்வம் வந்து முக்கியம்னு சொல்ல முடியும் இவரால் அப்போ இதுல இன்னொரு சின்ன சிக்கல் வர வருது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் நடத்துறாங்க நடத்துகிறாங்க தீக்ஷன் என்னன்னு சொல்றேன் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக வரும்போதே வந்து அவங்க ஒரு கட்டமைப்பில் வந்துடுறாங்க எனக்கு இது இந்த பேக்கெட்லேயே நான் இதாக எனக்கு அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்குது எனக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்டதாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழு நடத்தும் போது எப்படி ஒரு படத்தை வச்சுக்க முடியுமா ஏன்னா எனக்கு வந்து விநாயகரை பிடிக்குது மிஸ்ஸுக்கு வந்து வேற ஒன்று பிடிக்கும் வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு படம்னு சொல்லிடுவோம் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்களா அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் ஃபஸ்ட்டு நல்ல ரைட் செட்டில்மெண்ட் என்னென்னா திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்து கணவனுடைய தெய்வத்துக்கு மாறிக்கிறது பெட்டர் சிறப்பு அப்படி மனைவியால் மாற முடியாத பட்சத்துல கணவன் மனைவியினுடைய தெய்வத்துக்கு மாறிக்கிறது பெட்டர் அப்படி ரெண்டு பேருமே மாறிக்க முடியல அப்படின்னா ரெண்டு படத்தை பெருசா வச்சுக்க வேண்டியது அவங்கவுங்களும் வழிபாடு செய்யும்போது தனக்குரிய தெய்வத்தை மனசுல முன்னேற்றிக்க வேண்டியது அப்படி வச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஆனா இப்படி மாறிக்க முடிஞ்சா நல்லது ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு எஃபெக்ட் இன்னும் அதிகம் அதுக்குள்ள பலன்கள் இன்னும் ஒட்டுமொத்த பலன் ஒண்ணுதான் இவர்கிட்டேருந்து ஐம்பது அவங்ககிட்டேருந்து ஐம்பது வருதுனாக்க ரெண்டு ரெண்டு விதமான பலனா இருக்கும் அதை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ரெண்டு பேரும் வாழ்க்கை லட்சியம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஒரு டார்கெட்டா மாத்திக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு தெய்வத்துக்கு வர முடிஞ்சா சிறப்பு வர முடியலையே தப்பு கிடையாது ரெண்டு தனித்தனியா வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு பேரும் அதுக்காக தனித்தனி பூஜை செய்ய தேவையில்ல ஒரே இடத்துல ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சிருக்காங்க இப்போ சில நேரம் ஸ்டேட் ரேங்க்கு ரெண்டு பேரும் வாங்குறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் நானூற்றி எட்டு மார்க் வாங்கிட்டான் தமிழ்நாட்டின் முதல் மாணவனாக ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணுறது ரெண்டு தெய்வங்கள் ப்ரையாரிட்டியில் இருக்கு அந்த வீட்டில் தப்பு கிடையாது அவங்கவுங்களும் அந்தந்த தெய்வத்தை முன்னிறுத்திக்கிட்டு அந்த தன்னை தவிர மீதி எல்லாத்தையுமே அவங்க ரெண்டாவது நிலையில் வச்சுட்டு வழிபட்டு தெய்வத்தாக்களுடைய கட்டமைப்பினுடைய கான்செப்ட் இதுதான் இதுதான் அப்படி வச்சுக்கிட்டு வழிபடுறோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஒரு வீட்டில் இப்படி மற்ற தெய்வங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது சார்னு ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கு மற்ற தெய்வங்களுடைய சப்போர்ட் இன்னைக்கு தேவை தெரியாமல் இருக்கலாம் அவனுக்கு இருபத்தஞ்சாவது வயசாகும்போது நாற்பது வயசாகும்போது அறுபது வயசாகும்போது ஆகும்போது தேவை வரலாம் அப்போ அந்த தெய்வம்னா என்னன்னு தெரியாமல் போகக்கூடாது அதனால அஞ்சு படம் வச்சுருக்காங்க அஞ்சு அஞ்சலி பார்த்தீங்கன்னா அஞ்சு அறிவு இருக்கு ஆமாம் அஞ்சு விதம் ஒன்று செல்வம் இருக்குது ஆமாம் கல்வி ஒன்று பலம் ஒன்று இது மாதிரி ஒரு அஞ்சு விநாயகர் அஞ்சு பேர் அஞ்சு இது வந்துடுது திருப்பதி எல்லாமே வந்துடுது ஸோ யார் இந்த இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அறிவு மூலியமாக தான் பிரபலம் ஆகிறாங்க அதனால் அவங்க எல்லாத்துக்கும் யாருக்கு பயன்படுத்தோ அவங்க யூஸ் பண்ணிக்கணும் இன்னும் கூட தெய்வங்கள் படம் இருந்தால் நல்லது தான் இப்போ ஒரு படம் எதுவுமே இருந்தால் நல்லது தான் எத்தனை சோழி படங்கள் அதிகமாக அதிகமாகுதோ அந்தளவுக்கு நல்லது தான் ஆனால் ஒன்று என்னென்னா வழிபாட்டில் ஒரு சுவாமிக்கு ஒரு படம் இருக்கிறது சிறப்பு பூஜை அறையில் இப்போ முருகர்னா முருகரே நாலஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க சார் அது கரெக்ட் அது தேவையில்லாத அது மெயின் டிஸ்டர்பன்ஸ் ஒரு படம் வச்சுக்கணும் அது எந்த முருகர் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி எத்தனை சுவாமி படம் வேணாலும் வச்சிருக்கலாம் நல்லது தான் அப்படி மத்பத்தகா யாந்தி மாம் மாபி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஏவங்கிற அர்த்தத்தில் அப்படின்னு வச்சிருக்கிறாரு மாமேவ என்னையே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசிட்டு இருக்காரு அப்புறம் இது சாதாரண பேச்சு வழக்கத்தில் அப்பின்னு சொல்றது தப்பு கிடையாது ஏவங்கிற அர்த்தத்தில் அப்பியை ஏன் போட்டாருன்னா அப்பின்னா அண்டுன்னு அர்த்தம் உம் அது உம் அப்படிங்கிற மாதிரி பொருள் அதே போட்டாருன்னா சும்மா நிரூபணத்துக்கான சம்பந்தத்தை கொண்டு வர்றாரு யார் யார் எதை தேடுறானோ அதை அடைகிறான் என்ன தேடுறவனும் தான் என்னை அடைகிறான் இப்போ என்ன தேடுறவனும் தான் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படிங்கிற இடத்துல தான் அர்த்தத்தில் இந்த அப்பிங்கிறது அதுக்கு பொருள் வந்து என்னை தேடுவோம் என்னையே அடைகிறான் அப்படின்ட்டு பொருள் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பொருள் ஆர்கியூமெண்ட்டுக்காக அப்பிங்கிறத கொண்டு வர கொண்டு வர எப்படின்னா யார் யார் எதை தேட தேடுறோன்னா அதை அடையிறான் என்ன தேடுறவனும் என்னை அடையிறான் என்ன தேடுறவனும் என்னை அடையிறான் அப்படின்னு அதை மற்றவர்களையும் அரவணைச்ச மாதிரி பேசுகிறார் ஓகே பொருள்படுகிறோம் ஆனால் ஆனால் சிற்றறிவு படைத்தவர்கள் ஆகிய சிற்றறிவு படைத்தவர்கள் ஆகிய அவர்களுடைய அவர்களுடைய அந்த பயன் அந்த பயன் அழிவுடையதாக அழிவுடையதாக ஆகிறது ஆகிறது அவ்வாறே அவ்வாறே வேறு தேவதைகளை வேறு தேவதைகளை பூஜிப்பவர்கள் பூஜிப்பவர்கள் அந்த அந்த தேவதைகளை தேவதைகளை அடைகிறார்கள் அடைகிறார்கள் மேலும் மேலும் என்னுடைய என்னுடைய பக்தர்கள் பக்தர்கள் எவ்விதம் எவ்விதம் வழிபட்டாலும் வழிபட்டாலும் முடிவில் முடிவில் என்னையே அடைகிறார்கள் என்னையே அடைகிறார்கள் சரி பரவாயில்ல என்ன புஸ்தகத்தில் இருக்கிற பொருள் தானே படித்தோம் என்ன படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போகுது ம் புஸ்தகத்தில் இருக்கிற பொருள் தான் படித்தோம் இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை பொருள் படித்தோம் படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது இப்போ இன்னைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிக்கிறோம் முடிச்சிடலாமா இல்லை இன்னொரு ஸ்லோகம் பண்ணுறோமா நீங்கள் வெளியே போகிறீங்களா வரீங்களா இப்படி என்ன ஒரு பாட்டு நல்லா பார்க்குறாங்க இங்கே இல்லை ப்ரிப்பேர் இருந்தால் இன்றைக்கி பாருங்கள் நாளைக்கு ப்ரிப்பேர் இருந்தால் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரைட்டாக வச்சுட்டு நாளைக்கு போனால் சரி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் கொடுத்து டாக்குமெண்டேஷன் என்ன ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி இல்லை நான் நேராக ஆஃபீஸ் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படியா ஆஃபீஸையும் பார்த்த மாதிரி இருக்கும் வெளியே போகணும் பேசிட்டு வந்து வெளியே போகணும் போயிட்டு ஒன்று போயிடலாமே என்ன ஒரு ஆஃப் ஒன் ரெடி ஆகிடலாம் சரி ரைட் அப்போ இன்னைக்கு இது போதும் நாளைக்கு பண்ணுவோம் ஆ சரி நிறைய விஷயம் நம்ம அப்படி போயிட்டு போயிட்டு வரதுனால ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் தான் போகணும் பட் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த தேவதைகளுக்கு நிறைய இன்னைக்கு அது கிளியர் ஆயிடுச்சு நான் சொல்லும் போது அவங்க கேட்பேன் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு இது ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணி ஓ ஆமாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸ்லோகம் சொல்லி முடிச்சுக்கோங்க ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதையுடன் தரட்டும் பயனதையுடன் திரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரை ஆசிரியர் துணை வரட்டும் ஆசிரியர் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு விளைவிக்காவாயோ விளைவிக்காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி हरि ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम அதான் இந்த தேவதா கட்டமைப்பு நல்ல வேலை பார்த்தோம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய சிக்கலான